இப்படி ஒரு குருபக்தி மயமான குருபக்தி தொடங்கக்கூடிய முறையிலே உண்மை விளக்க சாஸ்திரமானது அமைந்திருக்கின்றது அதிலே நாம இப்போது இருபத்தி மூன்றாவது திருப்பாடலை காண வேண்டும் அவ்வப்போது என்ன வினாக்கள் எல்லாம் கேட்கப்பட்டு யாரா ஆசிரியர் சொல்லல ஆன்மதத்துவம் இருபத்தி நாலு விளக்கிய உடனே ஆன்மதத்துவம் இருபத்தி நாலு விளக்கணும் என்றார் அது மட்டுமா பஞ்சபூதங்களை பற்றி விளக்கி சொன்ன உடனேயே பஞ்சபூதங்களை பற்றி ஓதினோம் உள்ளபடி மாபூதம் ஓதினோம் என்று அப்பவே சொன்னார் ஏன்னா பஞ்சபூதங்களை பற்றி நிறைய செய்திகள் சொன்னார் பஞ்சபூதங்களுடைய வடிவங்கள் நிறங்கள் பொறிகள் பீஜாட்சரங்கள் அதிதெய்வங்கள் அவர்களின் தொழில்கள் பூதங்களின் தொழில்கள் இப்ப நிறைய பாடல்கள் சொல்லியாச்சுன்னா இதுவரை இந்த செய்தியை சொன்னோம் அப்படின்னு சொல்லி நினைவூட்டி அடுத்த செய்திக்கு நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு பாங்கினை பார்க்கின்றோம் உள்ளபடி மாபூதம் ஓதினோம் என்றார் அது மாதிரி ஆன்மதத்துவம் இருபத்தி நான்குன்னு சொன்னோம் வித்யாதத்துவம் ஏழு சொன்னோம் சொல்லி சுத்த தத்துவம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஆறாறு தத்துவம் சொன்னோம் சொன்னார் அடுத்து மாறா மலம் இரண்டும் ஆறாறு தத்துவம் மாயா மலத்தை சார்ந்தது மாயாபலம் தவிர மற்ற இரண்டு மனங்கள் எவை ஆணவமும் கண்மமும் மாறாம மலம் இரண்டும் வா சொல்ல கோயில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் புரியா வினை என்று கொள் என்று விளக்கம் தந்தார் ஆக ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றையதான் மாறா வினை ஏது வரைக்கும் விளக்கியது அடுத்தது மற்றவற்றின் வேறாதான் நான் ஏது என்பது பற்றி விளக்கம் மூளை படிக்கின்ற நமக்கெல்லாம் ஏற்கனவே சித்தாந்தம் பயின்றவர்களை தவிர மற்றபடி புதிதாக கேட்கின்றவர்களுக்கு மிகவும் வியப்பை தரக்கூடிய வினாவாக இந்த வினா இருக்கும் இந்த வினா நான் ஏது என்ற வினா நமக்கு தெரியாத மற்ற பொருள்களை பற்றி கேட்க வேண்டியதான் ஒருவர் கணித பாடத்துல நிரம்ப புலமை பெற்ற பேராசிரியர்னா அவர்கிட்ட கணிதத்தில் உள்ள சந்தேகங்களை கேட்க வேண்டியதான் அந்த மாதிரி அவர் எந்த பாடத்தையும் புலமை பெற்றிருக்காரோ அதில் சந்தேகங்கள் கேட்க நாம தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆறாறு தத்துவம் ஆணவம் கண்ணும் இதையெல்லாம் வந்து ஞானாசிரியர்கள் தான் கேட்க முடியும் ஞானாசிரியரும் கேட்கின்றார் சிவத்தின் இயல்பை கேட்கின்றார் திருநடனம் அஞ்செழுத்து எல்லாம் சரிதான் அவற்றோடு என்ன வினாவும் கேட்கின்றார் நான் ஏது என்று கேட்கின்றார் இப்போ நாம என்ன இப்போ யாரா எல்லாம் புறப்பொருள்களை பற்றிய ஆராய்ச்சியாளர் நாம் யார் என்று நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரே துறை என்னவென்றால் தத்துவத்துறை தான் சமய துறை சமய ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு தத்துவம் உண்டு சைவ சமயம்னா அதுக்கு தத்துவம் சைவ சித்தாந்தம் இல்லையா சுத்தாத்வைதம் வைஷ்ணவ சமயம்னா அதுக்கு தத்துவம் சிஷ்டாத்வைதம் இல்லையா சங்கர வேதாந்தம்னா அது தேவாத்வைதம் மத்வர் மத்வாச்சாரியருடைய சமயம் அந்த சமய தத்துவம்னா அது துவைதம் இப்படி எந்த சமயத்துக்கும் ஒரு தத்துவ துறை உண்டு சமய துறை தான் சமய தத்துவ துறை ஒன் ஒன்றுதான் நாம் யார் என்ற ஆராய்ச்சியை செய்கின்றது மற்ற எந்த துறையும் செய்வதில்லை இப்போ என்ன பள்ளிக்கூட பாடங்கள்ல அறிவியல் என்று ஒரு பாடம் மிகவும் செல்வாக்கு பெற்ற பாடம் அறிவியல் தான் சயின்ஸ் என்று சொல்கின்றோம் எதையும் சயின்டிபிக்கா நாம வந்து பேசணும் சயின்டிபிக்கா நாம வந்து சிந்திக்கணுங்கிறோம் அதுதான் சரிதான் சயின்ஸ் அதை அறிவியல் என்று சொல்கின்றோமே அதுல நம்முடைய அறிவை பற்றிய விளக்கம் இருக்கின்றதா சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அறிவால் அறிந்து கொள்ளக்கூடிய புறப்பொருள்களை பற்றிய விளக்கம் தான் அந்த அறிவியலில் இருக்கு இல்லையா நாம அறிவால் அறிந்து கொள்ளக்கூடிய தாவரங்கள் இந்த உலகத்துல தாவரங்களை பார்க்கின்றோம் விலங்குகளை பார்க்கின்றோம் ரசாயன பொருள்களை பார்க்கின்றோம் மற்ற எத்தனையோ பலப்பொருள்களை பார்க்கின்றோம் இந்த பொருள்களை பற்றிய விளக்கம் தான் அந்த அறிவியலில் இருக்கவே உடைய இந்த பொருள்களை அறிகின்ற அறிவை பற்றிய விளக்கம் இருக்குமா அப்ப சிவஞான சித்தியாக அருமையான ஒரு வினாவை எழுதி கொண்டார் என்ன அப்படின்னா நம்ம அறிவை கொண்டு அறிகின்ற பொருள்கள் உலகப் பொருள்கள் உலகப் பொருள் தான் அறியணும் நம்ம அறிவை கொண்டு அறிகின்ற உலகப் பொருள்களில் ஒரு பொருள் கூட நிலையான பொருள் இல்லை ஒரு பொருள் கூட நிலையானது அன்று அப்போ தார்க்கிகர் என்ற சமயத்தவர் அவர்கள் தர்க்கத்தில் அவர்கள் தர்க்கத்திலே மிகவும் வல்லமை கொண்டவர்கள் அந்த தார்க்கிகர் வந்து சொல்கின்றார்கள் நாம அறிகின்ற பொருள்கள்ல சில பொருள்கள் வேணா அழியக்கூடிய பொருள்களா இருக்கலாம் அதுக்காக நாம அறிகின்ற பொருள்கள் எல்லாமே அழியக்கூடியவைதான் என்று எப்படி சொல்ல முடியும் அதை ஒத்துக்க முடியாது இல்லப்போ நாம எந்த பொருளை அறிந்தாலும் சரி அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் இருக்கும் நம்ம காலத்தையும் தாண்டியது இருக்கா ஆனா அதற்கும் ஒரு காலத்தில் அறிவு என்பது உண்டு என்று அருள் சொன்னார் இப்ப தாக்கியதை ஒத்துக்கொள்ளவில்லை நாம் அறிகின்ற பொருள்களில் அறிகின்ற பொருள்களும் உண்டு என்று வேண்டாம் வேண்டுமாறு சொல்லுங்கள் அறியாமல் நிலையாக இருக்கின்ற பொருள்களும் உண்டு என்று அவர்கள் வாதாடினார்கள் அருள் அருணந்தி அதை எப்படி விளக்கினார் தெரியுமா நம்ம அறிவின் இயல்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னார் நம்ம அறிவின் இயல்பு எப்படிப்பட்டது நம்ம அறிவின் இயல்பு பொருள் நிலையிலே இந்த அறிவு வெளிப்படுகிறது உறக்க நிலையிலே ஒடுங்கி விடுகின்றது ஓரிடத்திலே ஒன்றை அறியும் போது மற்றொரு இடத்தில் உள்ள மற்றொன்றை அறியாது ஆகவே காலத்தால் ஏகதேசப்பட்டும் இடத்தால் ஏகதேசப்பட்டும் இருக்கிறது காலத்தால் ஏகதேசப்படுதல் என்ன ஒரு காலத்துல இந்த அறிவு விளக்கமா இருக்குது இன்னொரு காலத்துல ஒடுங்கி போயிருது உறக்கம் பெயர் விளக்கத்துல நிலையில நல்ல பிரகாசமா விளங்குது அப்ப ஒரு காலத்துல விளங்குது இன்னொரு காலத்துல விளங்குற அப்ப காலத்தால் பெற்றிருந்தது இல்லையா ஒரு இடத்துல வந்து அது ஒரு பொருள் அறியுது இன்னொரு இடத்துல உள்ள அப்ப அந்த அந்த சமயத்துல அறியல அப்ப இடத்தால் ஏகதேசப்படுதல் எதை அறிகின்றதோ அதன் மயமாக நம்முடைய அறிவு ஆகிவிடுகின்றது எதை அறிகின்றோமோ அதன் மயமாக ஆகிவிடுகின்றது எதாவது கரணம் பூவன போகும் ஒவ்வொன்றே அறியும் போது அதன் மயமாகிடுது இல்லையா உடல் மயமாகத்தான் நம்மளே இருக்கின்றோம் இன்னொரு பொருள் அறிகிறோம்னா அந்த பொருள் மயமாயிரும் இந்த உண்மை விளக்கத்திலே பார்க்கலாம் இன்பத்தை அனுபவிக்கும் போது இன்பமயமாயிரும் துன்பத்தை அனுபவிக்கும் போது துன்பமயமாயிரும் அறிகின்றதை அனு அனு அதை அனுபவிக்கின்றதை அதை மயமாகவே நம்ம ஆயிரும் மேலும் நம்முடைய அறிவு அறியாமையை செய்யக்கூடிய மரங்களோடு கலந்துள்ளது நல்ல பேருலகத்தில் அறிகின்ற அத்தனை பொருள்களையும் விட்டுவிட்டு பிரிந்து விடுகின்றது அல்லது மரணத்தில் அறிவு உடல் கரணம் கருவி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் பிரிந்து பெறுது மரண இறப்பு நிலையில் இப்படி ஒரு நிலையில் இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பதுதான் நம்முடைய அறிவின் லட்சணமாக இருக்கின்றது இப்படி இந்த நிலையில்லாத அறிவை கொண்டு நாம் அறிகின்ற பொருள்களும் நிலையில்லாததாக இருக்க முடியும் என்று தர்க்கம் கூறி அருணந்தி சிவாச்சாரியார் அற்புதமாக எழுப்புகின்றார் அப்ப அந்த அறிவின் லட்சணத்தை சொல்றார் ஆவதாய் அழிவதா ஆவதாய் அழிவதாகி வருதலால் அறிவுதானும் எது ஆவது அறிவதா வருது நம்ம அறிவுதான் ஆவதாய் அழிவதாகி வருதலால் அறிவுதானும் தாவலால் ஒரு விஷயத்துல நமக்கு உணர் பொருள் ஆனவெல்லாம் நம்ம சுத்தி இருக்கின்ற அத்தனை பொருள்களும் அசத்து தான் அதாவது நிலையற்றவை என்று அறிவினுடைய நிலையற்ற தன்மையை சொல்லி இப்படிப்பட்ட நிலையற்ற அறிவின் மூலம் நாம் அறியக்கூடிய பொருள்களும் நிலையற்றவையாக இருக்க முடியும் சரி புத்தி நிலையில சிவத்தை அறிவோம் அப்பவும் நம்ம இந்த அறிவை கொண்டுதான் அறிவோம்னா அப்ப நம்ம அறிவு இந்த நிலையற்ற தன்மையிலிருந்து விடுபட்டு விடும் அப்ப மரங்களோடு விரவி இருப்பான் முந்தைய மதங்களிலிருந்து அறிவு நீக்கிறதுனால இந்த அறிவுக்கு ஒரு நிலைத்தன்மை கிடைக்கும் அந்த நிலைத்தன்மையான அறிவினால் சிவத்தை அறிவோம் அந்த சிவம் ஒன்றுதான் அறிவில்லாத நிலையான பொருள் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பார்கள் ஆகையினாலே நம்முடைய அறிவை கொண்டு நாம் புறப்பொருள்களைத்தான் அறிந்து வருகின்றவனுடைய ஒரு அகநோக்கு என்பது இல்லை உயிராகிய நாம் நித்த பொருள் இப்ப என்ன செய்து பார்த்திருக்கோம் நம்ம அறிவால் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அழியக்கூடியவர் உயிராகிய நாம எப்படிப்பட்ட பொருள் நித்த பொருள் அப்ப எப்படி நம்ம அறிவை கொண்டு நாம நம்ம அறிய முடியும் நம்ம அறிவை கொண்டு அறிஞ்சா அது அழியக்கூடிய பொருளா இருக்கு ஆனா ஆன்மா எப்படிப்பட்ட பொருள் நித்த பதியினை போல் பசுபாசம் அனாதி அந்த திருமந்திரத்தை அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்த அதுதான் நமக்கு அடிப்படை அதுதான் நம்ம எடுத்து வச்ச முதல் அடி அந்த திருமந்திர சிந்தனை தான் அப்பப்போ அதுக்கு நம்ம வந்து தான் போகணும் அந்த அடிப்படை இருந்தால் தான் எல்லாம் தெளிவாகும் பதிவு போல பற்களும் ஆனால் ஆனால் இப்ப நாம இந்த கல்வி காரணங்கள் மூலமா நாம அறியக்கூடிய எல்லா பொருளும் அறியக்கூடியது அப்ப இந்த கல்வி காரணங்கள் மூலமா உயிரை அழிய முடியும் அறிய முடியுமா ஏன்னா உயிர் இந்த பொருள் அப்ப எப்படிதான் அறிவது என்றால் குருவர்களால் தான் நாம் அறிய முடியும் குருநாதர் உணர்த்தினால்தான் ஏன்னா குருநாதர்னா யாரையும் ஞானாஸ்திரியர் பாடம் கற்பிக்கின்ற ஆசாரல்ல நெய்கண்டார் போன்ற ஞானாசிரியர்கள் அவர்கள் வந்து உணர்த்தினால்தான் நாம நம்மை அறிய முடியும் நாம உலக பொருள்களை ஞானேந்திரியங்களை கொண்டு அறிவிக்கிறோம் அந்த கரணங்களை கொண்டு அறிவிக்கிறோம் இந்த ஞானேந்திரியங்கள் அந்த கரணங்கள் எல்லாம் மூடி காலத்தில் அறியக்கூடியவை அழியக்கூடிய கருவிகளை கொண்டு அழியக்கூடிய பொருள்களை தான் அறிய முடியும் ஆனா சிவஞானம் இருக்கின்றதே சிவஞானம் அழிவில்லாதது சிவஞானத்தின் துணை கொண்டு அழிவில்லாத பொருள்களை அறியலாம் சிவஞானத்தின் துணை கொண்டு அழிவில்லாத சிவத்தை அறியலாம் அந்த சிவஞானத்தின் துணை கொண்டு அழிவில்லாத ஆன்மாவாகிய நம்மையும் அறியலாம் எனவே ஆன்மாவாகிய நம்மை அறிவதற்கு ஐம்பொறிகளோ அந்த கரணங்களோ உதவ மாட்டான் சடக்கருவிகளை கொண்டு சடப்பொருளைத்தான் அறிய முடியும் சித்தாகிய சிவஞானத்தை கொண்டுதான் சித்தாகிய நம்மை அறிய முடியும் நம்மை விட பெரிய சித்தாக இருக்கக்கூடிய சிவத்தையும் அறிய முடியும் அந்த சிவஞானத்தை துணை கொண்டுதான் நாம் அறிய முடியும் சொல்றோம் இல்லையா பயாலஜி லேப்ல பல செல்களை எல்லாம் ஸ்லைட்ல வச்சு பாக்குறாங்க வெறுங்கண்ணால பார்த்தா ஒண்ணும் தெரியல ஒரு புள்ளி அளவு தான் தெரியும் இதுனா இதுனா இப்படி படாவதி போட்டிருக்கு இதை பார்த்தா அப்படிதான் தெரியல ஏன்னா இதை பார்க்கக்கூடிய முறை அப்படி இல்லை வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது இதை அந்த மைக்ராஸ்கோப்பை வச்சு அது வழியா பார்த்தாதான் உறுப்புகள் இருக்கின்றன அப்பதான் தெரியும்னு தெளிவா சொல்றோம் இல்லையா எதை பார்ப்பதற்கு எதை நாம சாதகமா பயன்படுத்தணும் என்பதில் நாம தெளிவா இருக்கோம் இல்லையா அத மாதிரி அறிவு பொருள்களை அறிவதற்கு நமக்கு ஜடக்கருவிகள் துணை செய்ய மாட்டான் இல்லையா இவன் நம்முடைய ஞானமும் துணை செய்யாது நம்ம ஞானமே இந்த கருவிகள் மூலமாக வழங்கிட்டு அப்போ மேலான ஞானமாகிய சிவஞானம் தான் அங்கு துணை செய்யும் சிவஞானத்தின் துணை கொண்டுதான் நாம் நம்மையே அறியலாம் சிவத்தை மட்டுமல்ல நம்மை அறிவதற்கும் சிவஞானத்தின் துணை வேண்டும் அந்த சிவஞானம் ஞானாசிரியிடம் தான் இருக்கிறது ஆகவே ஞானாசிரியரை விண்ணப்பித்து நான் யார் விளக்கி எழுத வேண்டும் என்று கேட்கின்றார் அது மட்டுமல்ல ரொம்ப அருமையாக கேட்கின்றார் முதலிலே ஆறாறு தத்துவங்களை கேட்டு ஒரு ஆணவத்தை கேட்டு ஒரு கண்மத்தை பற்றி விளக்கம் கேட்டவர் அதுக்கப்புறம் நான் யாருன்னு கேட்கும் போது என்ன சொல்றேன் என்ன உனக்கே ஒண்ணு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் என்ன எப்படி கேட்கின்றார் பாருங்கள் ஆறு ஆறு தத்துவம் ஆணவம் கண்மம் இவற்றை பற்றி தான் முதல்ல கேட்டார் இவற்றோடு நான் எப்போதும் சேர்ந்திருக்கிறேன் இவை ஆன்மாவாகிய என்னை மறைந்திருக்கின்றன அதனால எனக்கு நான் யாருன்னே தெரியல இவற்றை விட்டு நீங்காமல் இந்த மும்மலங்களையும் விட்டு ஆறாவது தத்துவங்களாகிய மாயா மலத்தையும் ஆணவம்னு சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலத்தையும் வினைந்து சொல்லக்கூடிய கண்ம மலத்தையும் ஆக இந்த மும்மலங்களையும் விட்டு நான் நீங்காமலேயே இருப்பதனால இந்த மும்மலங்களும் என்னுடைய சொரூபத்தை மறைத்துக் கொண்டிருப்பதனால நான் யாருன்னு எனக்கு தெரியல ஆகவே நான் யார் என்று நீங்கள் தான் இந்த மும்மலங்களிலிருந்து என்னை விடுவித்து எனக்கு விளக்கிட வேண்டும் அதான் மற்றவற்றின் வேறாகா நான் ஏது என்று கேட்டார் வினாவை பார்க்கணும் அதையே இங்க மீண்டும் குறிப்பிட்டு கேட்கின்றார்கள் இப்ப இந்த இருபத்தி மூன்றாவது பாடல இதுவரை ஆறாறு தத்துவங்களை பற்றி விளக்கி அருளினீர்கள் ஆணவம் கண்மம் பற்றி விளக்கி அருளினீர்கள் இனி என்னை பற்றி விளக்கி அருள வேண்டும் அப்படிங்கும் போது மீண்டும் அந்த கருத்தை சொல்கின்றார்கள் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுப்புரைத்தீர் பெருமானுடைய அருள் இருக்கின்றதே அது மாறாத அருள் மாறாத அருள் நாம மாறிக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய சிந்தனை கருத்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் வழிபாட்டை நாம செம்மையா செய்யலாம் இன்னொரு நாள் செம்மையா செய்யாம அறகுறையா செய்யலாம் ஆனா சுவாமிக்கு நம்ம மேல உள்ள கருணை கொஞ்சமும் குறைவதில்லை அது மாறாத கருமையா இருக்கு அதான் வந்து சுவாமியுடைய சிறப்பு அதே இயல்பு குருநாதருக்கும் உண்டு ஏன்னா சுவாமி வேற ஞானாசிரியர் வேறு அல்ல இல்லையா ரெண்டு பேரும் ஒன்றுதான் சுவாமி ஞானாசிரியா வந்திருக்கிறார் ஆகவே சீடனாகிய அடியனுக்கு விசுவாசம் கூடலாம் குறையலாம் ஆனா குருநாதராகிய உங்களுக்கு என் மீது உள்ள கருணை எப்போதும் மாறுவதில்லை அதனால மாறா அருளாலே ஆறாறு தத்துவத்தை பற்றி விளக்கி அருளினீர்கள் ஆணவம் வறுமனை பற்றி விளக்கி அருளினீர்கள் வேறாக என்னை எனக்கு அறிய காட்டி நான் என்னை அறியாமல் இருக்கின்றேன் என்னை எனக்கு அறியுமாறு நீர் காட்டிக் கொள்ள வேண்டும் ஏன் வேறாகான ஆறாவது தத்துவமும் ஆணவமும் வகையினையும் வகுப்பு வேறாகான இவற்றின் வேறாகா இந்த தத்துவங்களிலிருந்தும் ஆணவத்திலிருந்தும் இருந்தும் வேறாகாமல் இருக்கின்ற அடியனை எனக்கு விளக்கி காட்ட வேண்டும் இந்த மூன்றுமே ஆன்ம சுரூபத்தை மறைப்பவை எவை ஆறாறு தத்துவங்கள் ஆணவம் கர்ம மூன்றும் ஆன்மஸ்வரூபத்தை மறைக்கக்கூடியது எனவே இருக்கும் போது நாம் நம்மை அறியாமல் இருக்கின்றோம் ஆறாவது தத்துவங்கிறது மாயா காரியம் எனவே அது மாயா மரத்தை குறிக்கின்றது இல்லையம்மா அந்த ஆறாவது தத்துவங்கள் அண்டத்திலும் உண்டு பிண்டத்திலும் உண்டு இந்த உடம்புல ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் இருக்கின்றன தூக்கமும் உடம்புல அந்த கரணங்கள் தன்மாற்றங்கள் இருக்கின்றன மேலும் உடம்பு கூட உடம்பு ஐபூதமயமானதுன்னு பார்த்தோம் அந்த தன்மாத்திரைகள் அந்த கரணங்கள் அவற்றுக்கும் உள்ள வித்யா தத்துவங்கள்லாம் இருக்கின்றன கலை வித்தியா அறாகம்லாம் நம்ம ஆன்மாவுக்கு சட்டை மாதிரி பொருந்தி இருக்குது ஆகவே ஒருவர் சட்டை அணிந்திருப்பது மாதிரி தான் ஆன்மாவுக்கு அந்த காலம் நியதி கலை வித்தியா அறாகம் அந்த அஞ்சும் அதை பஞ்ச கஞ்சி கொம்னா சட்டை ஐந்து சட்டை அஞ்சு இப்படி பல தத்துவங்களோடு நம்ம சேர்ந்துருக்கிறோம் என்னன்னா ஒருவன் ஒரு பெரிய போர்வையினாலே பல போர்வைகளால் தன்னை மூடி போட்டான்னா அவன் யாருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது அவ்வளவு போர்வை அவனை மூடி மறைந்திருக்கு மாய போர்வை என்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பதிகத்தில் இந்த மாயாகாரிய எல்லாம் போர்வை மாதிரி ஆன்மாவாகிய என்னை மூடி இருக்கின்றன பொய்த்தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்றெண்ணும் என்று சொல்லி திருவாரூர் பதிகம் ஒரு பதிகத்தை சுந்தரமூர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் திருவாரூர் பதிகம் பல பதிகம் இருக்கு இந்த தொடக்கத்தை வச்சு நீங்க கொடுத்துக்கலாம் பொய்த்தன்மை தாய மாய போர்வை என்று இந்த தத்துவ கூட்டத்தை குறிப்பிடுகின்றார் இதன் மூலம் ஆறாறு தத்துவங்களும் ஆன்மஸ்வரூபத்தை மறைக்கின்றன என்பது தெரிய வருகின்றது திருமுறை பிரமாணம் பொய்த்தன்மை தாய மாய போர்வையை பொய்த்தன்மை தாய பொய்த்தன்மை உடைய மாய போர்வை எது தத்துவ கூட்டங்கள் இதை மெய் என்று இது பொய்னா நம்ம நிலையில்லாததுங்கிற பொருள் பார்த்துருக்கோம் மெய்னா நிலையானது இந்த நிலையில்லாத இந்த தத்துவ உடம்பை வந்து நாம நிலையானதுன்னு நினைக்கிறோம் இப்படிதான் உலக வாழ்க்கை இருக்கு அந்த உலக அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதில் பாடிக்கிறார் பொய்த்தன்மை தாய மாய போர்வையை வித்தக தாய வாழ்க்கை வேண்டி நான் விரும்பவில்லை என்று சொல்லி பாடுகின்றார் ஆக ஆறாறு தத்துவமும் ஆன்ம சுரூபத்தை மறைக்கிறதுங்கிறது இது பிரமாணம் சரி மாயாமலம் ஆறாறு தத்துவம் மாயாமலம் மாயாமலம் ஆன்மஸ்வரூபத்தை மறைக்கிறது கண்மமலம் அதுவும் ஆன்ம சுரூபத்தை மறைக்கும் ஆன்மாவின் வடிவினை மறைக்கும் கண்மமும் அதாவது வினையும் கண்மங்கிறது வினை வினையும் ஆன்மாவை மூடி மறைப்பது அதையும் நாம் சுந்தரமுத்து சுவாமிகள் திருவாக்கின் மூலமாக அறியலாம் அதுவும் திருவாரூர் பதிகம் திருவாரூருக்கு செல்லும் போதே பாடிய போது பெருமானை சென்று சேர்வேனோடு அங்கதான் போயிட்டு இருக்காரு அங்கதான் போயிட்டு இருக்கீங்க என்று போல் எழுதுவதை கேட்கிறேன்னா அது கூட அவருக்கு தாங்கிற அவ்வளவு அன்பு பெருக்கு போது பெருமான் திருவடியை சேருவோம் சேருவோம் வேற ஊருக்கு போகும்போது போனா பரவாயில்ல எங்கேயோ போயிட்டு இருக்கான் எப்போ திருவாரூர் போகணும் பரவாயில்ல அங்கதான் போயிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அந்த அன்பு பெருக்கு அப்படி கை கொண்டு வரும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் அப்படிங்கிறார் அந்த பழைய வல்வினை அந்த சஞ்சிதமாகிய அந்த வல்வினை என்ன பண்ணும் அது பிராரதமாக அதாவது ஊழ்வினை பயனாக வந்து நம்மை மூழ்கடித்து விடும் அந்த அனுபவத்துக்குள்ளேயே நம்மளை இருக்க வைத்து விடும் வேற எதையும் நினைக்க ஓட்டாமல் இறைவனை நினைக்க ஓட்டாமல் அந்த ஊழ்வினை பயன் அந்த இன்பமோ துன்பமோ அதுக்குள்ளேயே நம்மை திளைத்திருக்குமாறு செய்துவிடும் இப்ப உங்களுக்கு பார்த்தோம்னா நீயான சுக துக்கம் பார்த்தோம் இல்லையா இந்த சுகம் சுகனாலும் சரி துக்கம்னாலும் சரி அந்த ஆன்மாவை தன்மயமாக்கிடும் இன்பமும் அந்த ஆன்மாவை தன்மயமாக்கிடும் துன்பமும் தன்மயமாக்கிடும் வேற சிந்தனையே இட ஒட்டாது அந்த வினையும் ஆன்மாவை மறைப்பது என்பதை இந்த திருவாரூர் பரிகை இன்னொரு பரிகை கூட தெரிந்து கொள்ளும் முந்தியலும் பழைய வல்வினை மூடாகும் இது ஞானசம்பந்தர் தேவாரம் ஒன்றின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வினையும் வந்து ஆன்மாவை மறைக்கக்கூடியது என்பது ஞானசம்பந்தர் பதிவம் அதாவது திரு கடிக்குளம் திரு கடிக்குளம் அதுல முதல் பாடல் பொடிகோள் மேனி வெண் நூலினர் திருமேனிய சுவாமி பொடி இருக்கிறார் காடுடைய சுடரை பொடி பூசி அதுல வெண்ணூல் போடுங்கள் எழுதியிருக்கின்றார் கொடிகள் மேனி வெண்ணூலினர் போலினர் புலியொலி அகலாடை புலித்தோல் அணிந்திருக்கின்றார் கொடிகோல் ஏற்றினர் ஏறு என்பது ரிஷபம் ரிஷபம் எழுதப்பெற்ற கொடியை ஏந்திருக்கின்றார் சேவா வெறுகொடி சிவனையை ஓட்டி கொடிகோல் ஏற்றினர் மணி கின் மணி கின் எனவர் புரைக்கடல் சிலம்பார்க்க மாதொரு பாகன் ஒரு வாரத்துல கடல் இன்னொரு வாரத்துல சிலம்பு இல்லையா மணி கிணி எனவர் புரைக்கடல் சிலம்பார்க்க கடிகோள் பூம்போடில் சூழ்தரு கடிக்கூடத்து உறையும் கற்பகத்தை இந்த பெருமான் எந்த தரத்தில் இருக்கிறார் திரு கடிக்கூடத்தில் இருக்கிறார் கடிக்கூடத்துறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்த்து அடி வீழ் தரும் அடியரை முன்வினை மூடாவே கடிக்குளத்து உரையும் என் கற்பகத்தை கற்பகமாக கற்பகம் எப்படி கற்பக விஷயம் கேட்டதெல்லாம் தருமோ அது மாதிரி வழிபடுபவருக்கு எல்லா வரங்களையும் தரக்கூடிய அந்த கரிக்குளத்துடையும் கற்பகம் போன்ற எம் பெருமானை யார் தம்முடைய முடிகளை சாய்த்து அந்த பெருமான் திருவடியை வணங்குகின்றார்களோ அப்படி வணங்குகின்றவர்களை வந்து என்ன செய்யாது முன்வினை வந்து மூடாது எந்த வினைக்கு எந்த அனுபவத்திற்கும் அவர்கள் தளர்ந்து போக மாட்டார்கள் அந்த தளராத பக்தியோடு அவர்கள் இருப்பார்கள் ஏன்னா கடிக்குளத்து பெருமான வணங்குற புண்ணியம் அவர்களை எந்த வினைக்கும் கலந்து போகாம காப்பாற்றுகிறது அவர்களை அவர்களிருந்து மூடாது அப்போ இதுல என்ன தெரியுது இந்த திருக்கடி குளம் படிக்கிறது மூலமாவும் சரி அந்தையும் நண்பர்களும் சுந்தர தேவார் மூலமாவும் சரி கண்ம மலமும் என்ன செய்யும் ஆன்மாவை மறைக்கும் மூடி மறைக்கும் ஆணவ மலமும் ஆன்மாவை மறைக்கும் அதுக்கு பெயரே பசுத்துவம் வாரமா இருக்கு ஆன்மாவை மறைக்கக்கூடியதுதான் அதற்கும் நம்ம திருமலை பிரமாணம் பார்க்கணும்னா எல்லாம் நல்ல அறிந்து அறிந்து வைத்திருக்கின்ற திருவாசகம் சிவபுராணம் மறைந்திட மூடிய மாய இருளை மறைந்திட மூடிய மாய இருளை என்ன கண்மம் மாயன்னு அதுக்கு அடுத்த அடுத்தார் கூட சொல்றாங்க பாருங்க இந்த மாய இருள் மாயாமரமா இருக்காங்கன்னா இல்லை இது ஆணவ மரம் தான் ஏன்னா அதுக்கப்புறம் கண்மத்தை சொல்றாரு அறம்பாவம் என்னும் அருகை கட்டி அறம்பாவம்ங்கிறது கண் இருவினை கண்மம் புறந்தோர் போற்றெங்கும் புழுகளுக்கு மூடி இது சரீரம் இது மாயாவரம் ஆகவே முதல்ல சொன்ன மறைந்திட மூடிய மாய இருளை என்று சொன்ன அந்த இருள் வந்து அந்த மாய இருள் வந்து ஆணவமரம் தான் ஆகவே உயிரானது மறைந்திருக்கும்படியாக அதை மூடி மறைந்திருக்கிறது இந்த ஆணவமரம் அப்ப இப்ப நம்ம திருமுறையில பிரமாணங்கள் மூலமாக என்ன பார்த்தோம்னா ஆணவ மரமும் உயிரின் சுரூபத்தை மறைக்கின்றது அன்ப மரமும் மறைக்கின்றது மாயாமலமும் மறைக்கின்றது இப்படி இந்த இப்படி என்னை மறைக்கின்ற என்னை மறைக்கக்கூடிய இந்த மும்மலங்களோடும் நான் சேர்ந்திருப்பதனால இவற்றுக்குள்ள நான் மறைந்திருக்கிறதுனால நான் யாருன்னே எனக்கு தெரியவில்லை தேவதீராகிய தாங்கள் தான் இந்த மும்மலத்திலிருந்து மும்மல பந்தத்திலிருந்து அடியனை விடுவித்து அடியனே அடியனுக்கே தெளிவாக காட்டியிருக்க வேண்டும் என்னை எனக்கறிய காட்டி புரிந்தார் இதுவரை நீங்கள் சொன்ன மும்மான்களை பற்றி உம் அருளால நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் இவை கண்டே இவை கண்டேன்னா இதுவரை நீங்க சொன்ன ஆறார தத்துவம் ஆணவம் கண்மம் இவற்றையெல்லாம் உங்க அருளால நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னறிய தேசிகரே உற்று நினைப்பதற்கு நினைப்பையும் கடந்த தேசிகரே உண்ணுதல் ரெண்டு சுழியும் போட்டு உண்ணுதல் வச்சா நினைத்தல் மூணு சுழியும் போட்டா சாப்பிடுதல் இல்லையா ஆகவே இந்த உன்னறிய தேசிகரை நினைப்புக்கும் இருக்காத பார்க்கவனங்களுக்கு இருக்காத தேசிகரே என்ன சிவபெருமான் தான் பார்க்கவனங்களுக்கு இருக்காதவன் ஞானாசிரியர் சிவமே ஆகையால் அவரையும் உன்னறிய என்று சொல்லி உன்னறிய தேசிகரே உற்று உங்களுடைய அருளை உற்று நான் அறிந்து கொண்டேன் எவற்றை அறிந்து கொண்டேன் ஆறாறு தத்துவம் ஆணவம் கண்மம் பற்றி இதுவரை நீங்கள் சொன்னதெல்லாம் அறிந்து கொண்டேன் இந்த மும்மடங்களோடு நான் எப்போதுமே சேர்ந்து இருப்பதால் என்னை நானே அறிய மாட்டாமல் இருக்கின்றேன் நீங்கள் தான் இந்த மும்மட பந்தத்திலிருந்து அடியனை விடுவித்து என்னை எனக்கறிய காட்ட வேண்டும் என்று இந்த பாடலே சொல்கின்றார் இதுதான் இந்த பாடல தெரிவிக்கின்ற விண்ணப்பம் நன்றா உரைக்கே அடுத்த பாடல் சொல்ற என்னை நானே அறியும்படி எனக்கு காட்ட வேண்டும் காட்டுகின்றோ நல்லபடியாக காட்டுகின்றோ உபதேசத்தின் மூலமாக காட்டுகின்றோ அந்த உபதேசத்தை நீ நன்றாக கேட்பாயாக நன்றா உரைக்கிறது நன்றா என்றால் நன்றாக தெளிவாக நன்றா உரைத்திற்கு ஆன்மான ஒரு பொருள் இருந்து ஆகணும் என்று இந்த பாடலிலே நிரூபிக்கின்றார் என்ன பெரிய வேடிக்கைன்னா நாமெல்லாம் ஆன்மாக்கள் இல்லையா இந்த கடந்தாருடைய இணை என்ன என்றால் அதாவது வைகண்டாரிடம் சீடராக சேர்ந்த சமயத்தில் அவர் குருவர்கள் பெற்றுவிட்டார் தம்மையும் உணர்ந்து விட்டார் சுகத்தையும் உணர்ந்து விட்டார் அந்த குருவர்களுக்காக அவரை சார்ந்த போது மனவாசம் கடந்த நிலைமை என்னன்னா அடியே ஆன்மாவாக இருக்கிறேன் ஆனால் அடியனுக்கு நான் ஆன்மா என்பது தெரியவில்லை அதை நீங்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்லி கேட்கிறார் ஆனா மற்றவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா உலகத்தவர்கள்லாம் ஆன்மான ஒரு பொருள் இருக்கவா செய்து என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதை ஏன் பெரிய வேடிக்கைன்னு சொன்னா ஆன்மான ஒரு பொருள் இருக்கவா செய்து அப்படின்னு கேட்ப கேட்கும் பொருளே எது ஆன்மா தான் ஏன்னா தாம் ஆன்மா என்று அறியாத ஆன்மாக்கள் தான் அறியாத மட்டும் அறியாம ஆனா ஆன்மான ஒரு பொருளே இல்லைன்னு சொல்றதுக்கு பல ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் அதான் ரொம்ப வேடிக்கை ஒவ்வொருவரும் ஆன்மாவாக இருந்து கொண்டே ஆன்மாவா அப்படின்னா ஒரு பொருள் இல்லையா முதல்ல ஆன்மான்னு ஒரு பொருள் உண்டுன்னு நிலைநாட்ட வேண்டும் ஏன்னா ஆட்சியரை யாரும் காட்ட முடியாது ஐம்பொழிகளால் அறியப்படும் பொருள் எல்லாம் அறியக்கூடியவை ஆன்மாவோ அழிவில்லாதது இல்லையா ஆன்மாவை போய் இந்த ஐம்பொறிகளாக மாறு அப்படின்னு காட்ட முடியாது அப்போ அனுமான பிரமாணம் மூலமாக காட்டுகின்றார் நம்ம திருமொழிகள் சொல்கின்றன ஆன்மான் இருக்குது ஆகமங்கள் சொல்கின்றன சொன்னா அது ஆகம பிரமாணம் உரை அளவை அதை நாம மதிக்கிறோம் திருமொழிகள் ஆகமங்களை நம்ம மதிக்கிறோம் ஆனா நம்மளுடைய சந்தேகம் தீராத திருமொழிகளை சொல்லியிருக்கு அதனால நம்ம ஆன்மா அப்படின்னா நமக்கு நம்ம சந்தேகம் தீராது அப்போ அந்த நடுப்புற உள்ள அனுமான பிரமாணத்தின் மூலம் காட்சி அனுமானம் ஆகமம் கருப்புல என்ன இருக்கு அனுமானம் அந்த அனுமான பிரமாணத்தின் மூலம் ஆன்மான ஒரு பொருள் உண்டு நிறுவனங்கள் எப்படி அப்படின்னு சொன்னா ரொம்ப அருமையான ஒரு வினா இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது இந்த வினாவுக்கு நாம விடையை சிந்தித்தால் ஆன்மான ஒரு பொருள் உண்டுன்னு தெளிவா உணரலாம் இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது முதல்ல நாம உன்னை உறுதிப்படுத்திக்கணும் இந்த உலகம் வந்து ஒரு அனுபவ பொருள் இல்லையா இந்த உலகம் வந்து அனுபவ பொருள் இந்த உலகத்துல வாழ்ந்து நாம் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எத்தனையோ அனுபவங்களை உடைய பொருளா அனுபவங்களை தரக்கூடிய எத்தனையோ அனுபவங்களை தரக்கூடிய பொருளாக இந்த உலகம் இருக்கிறது ஐப்பொறிகள் மூலமாக இந்த உலகத்தை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த உலகமானது யாருக்காக படைக்கப்பட்டது என்றால் எந்த பொருள் அனுபவிக்குமோ அந்த பொருளுக்காக படைக்கப்படும் இந்த உலகம் அனுபவ பொருளாக தானே இருக்கு அப்ப அனுபவிக்கும் பொருளுக்காக தான் படைக்கப்படும் சிலர் சொல்றாங்க இந்த உலகம் உலகத்துக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறான் உலகம் தன்னை தானே அனுபவிக்குமா எந்த பொருளாவது தன்னை தானே அனுபவிக்குமா என்றால் எந்த பொருளும் தன்னை தானே அனுபவிப்பதில்லை இந்த உலகம் உலகத்தை இறைவன் தன்னுடைய அனுபவத்திற்காக படைத்தான் என்று சொன்னால் அது சரியா இருக்குமா என்றால் இறைவன் குறைவிலான் நிறைவு அவரே ஒரு பேரிப்பு அனுபவ பொருள் ஆகவே இறைவனுக்கு அறிவு வேண்டுமானால் பேரறிவாக இருக்கலாம் ஆனால் அனுபவம் என்ற பண்பு அவருக்கு சிறிதும் கிடையாது இறைவன் எதையும் அனுபவிக்க மாட்டான் எந்த அனுபவமும் அவருக்கு கிடையாது இது சைவத்திலே மிக முக்கியமான கருத்து முப்பொருள்கள் பதி பசு சுவாசம் பதி இறைவன் பசு உயிர்கள் பாசம் மும்மரங்கள் இதுல பாசத்துக்கும் அனுபவம் கிடையாது ஏன் ஏன்னா பாசத்துக்கு அறிவே கிடையாது அறிவே இல்லாத பொருளுக்கு அனுபவம் எப்படி இருக்க முடியும் பாசத்துக்கும் அனுபவம் கிடையாது பதிப்பொருளுக்கு அறிவு பேரறிவா இருக்குது ஆனாலும் அனுபவம் அனுபவிக்க முடியாதுன்னு இல்லை மாற்றாம இல்லை அனுபவம் கடந்த பொருள் அனுபவம் கடந்த பொருள் அப்ப பாசத்துக்கும் அனுபவம் கிடையாது அது ஜடம் பாசத்துக்கும் அனுபவம் கிடையாது பதி பேரறிவு பொருள் அனுபவம் கடந்த பொருள் அப்ப பதிக்கும் என்ன கிடையாது அனுபவம் கிடையாது அப்ப மிச்சம் உள்ள பொருள் எது மிச்சம் உள்ள பொருள் எது பசுவாகிய உயிர் இப்போ உயிருக்கு தான் அறிவும் உண்டு அனுபவமும் உண்டு இப்போ உலகம் என்ற அனுபவ பொருள் படைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்குரிய பொருள் எதாகத்தான் இருக்க முடியும் உயிராகத்தான் இருக்க முடியும் ஏன்னா பதி அனுபவம் கடந்தது உலகம் ஜடம் மேலும் ஒரு பொருள் தன்னைத்தானே அனுபவித்தும் கொள்ளாது எனவே இந்த உலகத்தை அனுபவிக்கும் பொருளாக உயிர் என்ற பொருள் இருக்க வேண்டும் அந்த உயிரைத்தான் ஆன்மா என்று சொல்கின்றோம் ஏன் நீங்க சிவம் உலகத்தை அனுபவிக்காதுன்னு சொல்றீங்க சிவம் பேரறிவு பொருள் அந்த அனுபவம்லாம் கடந்த பொருள் ஏதோ அதை பெரிய பெருமைப்படுத்துவதற்காக நீங்க சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தடையை எழுபுறாக வைக்க அப்ப நம்ம அதை நல்ல விளக்கமா சொல்லணும் இல்லையா ஏன் சிவம் உலகத்தை அனுபவிக்காது அப்படின்னா இந்த இடத்த நம்ம ரொம்ப கூர்மையா கவனிக்கணும் சிவத்துக்கும் உண்டு உயிர்களாகிய நமக்கும் அறிவு உண்டு நம்முடைய அறிவு எப்படி நிகழ்கிறது சிவபெருமான அறிவு எப்படி நிகழ்கிறது என்பதுதான் இங்க முக்கியம் முக்கியம் நம்முடைய அறிவை கொண்டு நாம் ஒவ்வொரு பொருளாக நீ அறிகின்றோம் ஒவ்வொரு பொருளாக அறிகின்றோம் ஒன்றை கவனமா அறிந்து கொண்டு போது இன்னொன்றை அறிய சொன்னால் பொருளை வார பார்த்துட்டு வாரேன் அப்படிதான் சொல்ல முடியும் விட்டுட்டு அடுத்தது போயிட்டா இதை பற்றிய அறிவு நீங்கிவிடும் நாம் ஒவ்வொன்றாக அறிகின்றோம் ஒவ்வொன்றாக அறிகின்றோம் ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் போன்ற கருவிகளின் துணை கொண்டு அறிகின்றோம் ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் போன்ற ஐம்பொறியில ஒரு சமயத்துல ஒரு பொறி கண்ணை கொண்டு பார்க்கலாம் அல்லது காதை கொண்டு கேட்கலாம் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு ஏதாவது ஒரு புலனை அறிகின்றோம் ஒவ்வொன்றாக அறிகின்றோம் இது நாம அறிகின்ற முறை இறைவனாகிய சிவபெருமான் அறிகின்ற முறை எப்படி இறைவனாகிய சிவபெருமான் அறிகின்ற முறை எப்படி என்றால் முதல்ல அவர் இந்த ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் போன்ற அறிவுகளின் துணை கொண்டு அறிவதில்லை நம்முடைய அறிவாகிய அந்த சிவஞானத்தின் துணை கொண்டே அவர் அறிகின்றார் சூரியன் வேற அதன் ஒளிக்கதிர் வேறையா இல்லையா அத மாதிரிதான் சிவமும் சிவஞானமும் ஒளிக்கதிர் சூரியனுடையது சிவஞானம் சிவனுடையது தன்னுடைய அந்த ஞானமாகிய சிவஞானத்தின் மூலம் அவர் நேரடியாக அறிகின்றார் எந்த கருவிகளின் துணையும் அவருக்கு தேவையில்லை இரண்டாவது நாம கருவிகரணின் துணை கொண்டு அறியும் போது ஒன்றொன்றாக அறிகின்றோம் அவர் கருவிகரணின் துணை கொண்டு அறிவதில்லை அனைத்து பொருள்களையும் உலகத்தில் எத்தனை பொருள்கள் இருக்கின்றன என்று சொல்ல முடியுமா இல்லையா ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன அனைத்தையும் ஒரு சேர அறிகின்றார் அனைத்தையும் ஒரு சேர அறிகின்றார் மூணாவது முக்கியமான வேறுபாடு நாம் அறிகின்ற பொருள் எல்லாம் நமக்கு வேறாக இருக்கின்றன நாம் எந்த பொருளை அறிஞ்சாலும் அந்த பொருள் நமக்கு வேறாக சிவம் அறியக்கூடிய எந்த பொருளும் சிவத்துக்கு வேறாக இருப்பதில்லை அதாவது சிவனுடைய வியாபகத்தை தாண்டி அப்பால் இருப்பதில்லை ஏன்னா சிவத்தின் வியாபகத்துக்குள் அந்த நிறைவுக்குள் எல்லா பொருளும் அடங்கி உள்ளன அப்ப சிவபெருமான் ஒரு பொருளை வேறாக அறிவாரா வேறாக அறிதல் தான் சுட்டி அறிதல் இது குடம் இது ஆடை இது மேஜை இது நாற்காலி என்று நாம இப்படி சுட்டி அறிவிக்கிறோம்னா இந்த எல்லாம் நமக்கு வேறாக இருக்கின்றன நாமும் ஒவ்வொன்றா அறிகிறோம் அதனால சுட்டி அறிகிறோம் நமக்கு ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா தெரிய தெரிகின்றது சுவாமிக்கு இப்படி எந்த பொருளும் தனித்தனியா தெரியாது ஏன்னா எல்லா பொருளையும் அவர் ஒரே சமயத்தில் அறிகிறார் ஒன்னு ரெண்டாவது அவர் அவர் எந்த பொருளும் அவருடைய வியாபகத்தை தாண்டி அவருக்கு வெளியே இல்லை அவருடைய நிறைவுக்கு உள்ளதான் இருக்குது குறைவிலா நிறைவே திருமணியில பார்க்கலாம் குறைவில்லாத நிறைவு இது வரைக்கும் தான் சுவாமியின் நிறைவு இருக்கு அப்புறம் சுவாமி நிறைவு இல்லை வியாபகம் சொல்ல முடியாது குறைவே இல்லாத நிறைவு பரிபூர்ண நிறைவு ஈசா வாசியம் இதம் சர்வம் என்று ஒரு உபனிடம் சொல்கின்றது அந்த உபனிடத்தின் பெயரே ஈசாவாசிய உபனிடம் ஈசாவாசியம் இதம் சர்வம் இங்கு அனைத்தும் ஈசனால் வியாபிக்கப்பட்டுள்ளன எல்லா பொருளும் அவன் வியாபகத்துக்கு போலதான் இருக்கின்றது இப்ப எந்த பொருளும் அவனுக்கு வேறாக இருப்பதில்லை அதனால எந்த பொருளும் சுவாமிக்கு முன்னாடி தனித்தனி பொருளாக தோன்றுவது இல்லை அப்படி தோன்றும் போதுதான் அந்த அங்க அனுபவம் என்பது வரும் பெருமான் முன்னால் எந்த பொருளும் அணித்து தோன்றுவதில்லை அதைத்தான் முனைத்து நிற்பதில்லை பாங்க முனைத்து நிற்பதில்லை இது ஆடை இது மேஜை இது நாற்காலி எந்த பொருளும் அவர் முன்னால் தனித்து நிற்பதில்லை எல்லா பொருளும் அவர் வியாபகத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது அதனால்தான் சிவபெருமானுக்கு அனுபவம் என்பது இல்லை ஒன்றொன்றாக அறியும் பொருளுக்கு தான் அனுபவம் உண்டு அனைத்தையும் ஒரு சேர அறியும் பொருளுக்கு அனுபவம் கிடையாது என்பது சித்தாந்தம் அதான் உள்ள தர்க்கம் அதான் நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது நல்ல சித்துன்னு யார சொன்னார் உயிர்களாகிய நாமளும் சித்து தான் நம்மிடமிருந்து வேறுபடுத்தி சொல்வதற்கு தான் சிவத்தை என்ன சொன்னார் நல்ல சித்துன்னார் நல்ல சித்தின் முன் சித்துன்னு மட்டும் சொன்னா சிவத்தை சொன்னாரா உயிரை சொன்னாரா சந்தேகம் வரும் நல்ல சித்துன்னு விட்டார் அப்ப சிவத்தை தான் விழிக்கிறார் திருமுறை வழி நின்று சொல்லியிருக்கிறார் என்ன நன்றுடையானை தீயது இல்லாமை திருச்சிராப்பள்ளி தேவாரம் உலகத்தில் நன்மை தரக்கூடிய கூட எத்தனையோ இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் தீமையும் தரும் தீமையே சிறிதும் தளவாத நன்மை மட்டுமே உடைய பொருள் இருக்குதானா இருக்கு அது சிவம் தான் நன்றுடையானை யானை தீயது இல்லாமை எவ்வளவு இறை இலக்கணம் இருக்குமாறு என்ன சொல்ல முடியும் அதுதான் நல்ல சித்துன்னு இங்க ஆசிரியர் நல்ல சித்து நல்ல அறிவுடைய பொருள் பாசத்தோடு கலவாத நல்ல அறிவு கொண்ட பொருள் அது சிவபரம் பொருள் அந்த சிவபரம் பொருள் அசித்தை ஓராமது நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது அசித்துன்னு சொன்னது எது இதுல ஒன்றும் சிரமமே இல்லையா சித்துக்கு எதிர்ப்பதும் அசித்துன்னு சொன்னது உலகத்தை தான் வேற ஒன்றும் இல்லை இங்க சித்துன்னு சொன்னது சிவத்தை அது நல்ல சித்துன்னு சொன்னதுனால சிவம்னு தெரிஞ்சுக்கலாம் அசித்தம் சொன்னது எதை உலகத்தை நல்ல சித்தின் முன் அசித்த இங்க ஒன்றாது அசித்தாகிய உலகம் நல்ல சித்தாகிய சிவத்தோடு ஒன்றாது ஒன்றாது ஒன்றாதுன்னா அந்த சிவத்தின் முன்னால் தனி ஒரு பொருளாக விளங்கி தோன்றாது ஏன்னா மொத்த உலகமும் சிவத்தின் நிறைவுக்குள்ள அடங்கிட்டது இல்லையா வேறொரு கோயில் இருந்து கொண்டு பூமியை வடமெடுக்கின்றார் சூரியனை சுற்றுகின்ற கோள்களிலே சனியின் ஒரு கோள் இருக்குது இல்லையா அந்த கோளுக்கு ஒரு செயற்கை கோளை அனுப்பினார்கள் அந்த கோளுக்கு போய் அந்த செயற்கை கோளை அந்த கோல பல நிலாக்கள் சுற்றுகின்றன நம்ம பூமிக்கு ஒரு நிலா தான் சனி கோளுக்கு பல நிலாக்கள் அதுல ஒரு நிலாவை குறி வச்சு அதுக்கு செயற்கைக்கோள் அனுப்பி அங்க போய் அது இறங்கி அங்கே இருந்து பூமியை படம் பிடித்து பூமிக்கே அனுப்புகிறது நான் பூமியை பார்த்து போறேன் பார்த்தா எப்படி இருக்குது ஒரு புள்ளி மாதிரி தெரியுது பூமி பூமியே ஒரு புள்ளி மாதிரி தெரியுது அப்ப நாம ஒவ்வொருத்தரும் எம்மாத்திரம் பாருங்க மொத்த பூமி போலே ஒரு புள்ளி மாதிரி தெரியுதுன்னா நமக்கு பூமி எப்படி தெரியுது பிரமாண்டமா தெரியும் பூமியின் முன்னால நாம ஒரு புள்ளியை கூட சொல்ல முடியல அவ்வளவு சின்ன பொருளா இருக்கிறோம் ஆனா அந்த சனிக்கோள்ல இருந்து படம் பிடிச்சா நம்ம மொத்த பூமியே ஒரு புள்ளி மாதிரி தெரியும் அப்போ அந்த ஒவ்வொரு நிலை மாறும்போது அதற்கேற்பதான பொருளின் தன்மை இருக்குது இங்க இருந்து கொண்டு பார்த்தா நமக்கு பூமி பெருசா தெரியுது சனிக்கோள்ல இருந்து பார்க்கும்போது அந்த குறைவு தான் காரணம் அவ்வளவு தொலைவில் இருந்து பூமியை பார்க்கும்போது பூமியே ஒண்ணுமில்ல ஆகாயமானது உயர போக போக கீழே உள்ள பெரிய அடுக்குமாடி ஏன் கொஞ்சம் உயரத்துக்கு போனா சின்ன புட்டு மாதிரி தெரியும் இன்னும் மேல போனா ஒண்ணுமே தெரியாது அத மாதிரி அங்கும் கிணாதபடி அங்கும் கிணாதபடி எங்கும் நிறைந்த ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த சர்வவியாபக பொருளாகிய சிவத்தின் முன்னால் உலகம் எப்படி இருக்கும் ஒரு துடியாக கூட அடங்கியிருக்கும் என்ன சொல்லுவார் திருவண்ட பகுதி என்ன சொல்லுவார் அந்த பகுதியில் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருந்தாட்சி ஒன்றோடு போன்ற நின்ற எழில் பகலின் என்ற எழில் பகலின் நூற்றோரு கோடியும் மேற்கொள்ள இருந்தன அந்த எல்லாம் நூறு கோடிக்கு மேல இருக்கு பெரிய பெரிய அண்டங்கள்லாம் அந்த பிரம்மாண்டங்கள்லாம் சிவபெருமானோடு ஒப்பிட சிவ வியாபகத்தோடு ஒப்பிட்டால் இந்த பெரிய பெரிய அண்டங்கள்லாம் எப்படி இருக்கின்றனவா இந்நுழை கதிரின் புன்னணு உடைய இந்நுழைகள் இரு நுழை கதிர் இல் நுழை அதாவது வீட்டுல ஜன்னல் வெளிய சூரிய வெளிச்சம் உள்ள வருது அந்த வெளிச்சத்துல பார்த்தா பல துகள்கள் என்ன செய்யும் அப்படியே சுட்டி கொண்டிருக்கும் அன்றாடம் நம்ம பார்க்கறது தானே இப்ப ஜன்னல் சாதகத்துடைய வரக்கூடிய சூரிய வெளிச்சத்துல சில பூசுகள் துகள்கள் அப்படியே சுற்றி இருக்குமா நமக்கு தான் இவைகள்லாம் பெரிய பெரிய அண்டங்கள் அப்பா ஒவ்வொரு போடும் என்னமா இருக்குது ஆனா சிவ வியாபகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நூறு கோடி அண்டங்களும் இந்த வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியே நுழையிற ஒளியில சுத்திட்டு இருக்க அந்த துகள்கள் கூட அற்பமாக இருக்கின்றன மணிவாசக பெருமான் சொல்ற குறையனா என்ன போல அது ஒரு ஓம உறுப்பு ஏன் வகுப்புல சொன்னா நமக்கு வகுப்புல பள்ளிக்கூட வகுப்புல கல்லூரி வகுப்புல ஓம உருவு போல குறையனா என்ன நம்ம சொல்லியிருக்காங்க பாருங்க அது நம்ம திருவாசகத்தை புரிஞ்சுக்க உதவுது தமிழை நாம மதித்து கற்றால்தான் நமக்கு திருமுறை புரியும் குறையே என்பது என்ன போல என்னுடைய கதிரின் சுண்ண அணு உரைய அணு நெருக்கமான அணுக்கள் ஏன்னா ஒவ்வொரு அணுவும் அவ்வளவு சிறுசா இருக்கு பல பல அணு போன்ற பல துகள்கள் நெருங்கி இருக்குது அந்த துகள்கள் சுத்திட்டு இருக்குது அந்த இன்னுடைய கதையின் துண்ணு அணு நெருக்கமான அந்த அற்ப அணுக்கள் உரைய அந்த அற்ப அணுக்களை போல சிறியவாக அந்த அண்டகோடிகள் எல்லாம் சிறியவாக போய்விடும்படி பெரியோன் பெரியவனாக இருக்கின்றான் என்று பெருமானுடைய வியாபகத்தை எப்படி சொல்றாரு பாருங்க அப்படிப்பட்ட வியாபக பெரிய அண்டர்களே ஒரு பொருளாக இருக்க மாட்டா ஜன்னபடி ஒரு தூசு மாதிரி இருக்குது அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பொருள்கள் எல்லாம் சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் ஒரு பொருளாக தோன்றுமா ஒரு முன்னால இல்லையா அப்ப அவர் எந்த பொருளை அவர் அனுபவிப்பாரு இப்படிப்பட்ட பெரும்பொருளா இருக்கிற பெருமான் ஆகவே நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது திருவண்ட பகுதியை நினைச்சு இதை புரிஞ்சுக்கணும் அவர் முன்னால ஒன்று ஒன்றை நான் தானும் ஒரு பொருள்னு தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய தகுதி உலகத்துல எந்த பொருளுக்கும் கிடையாது சிவத்தின் முன்னால தானும் ஒரு பொருள் அப்படின்னு நிற்கக்கூடிய தகுதி எந்த பொருளுக்கும் கிடையாது நல்ல சித்தின் முன் அசித்தின் ஒன்று ஆகுது அதனால சிவம் இந்த உலகத்தை அனுபவியாது அதான் சித்து அசித்தை ஓராது ஓராதுன்னா அறியாதுன்னு அர்த்தம் ஆனா இங்க அறிந்து அனுபவியாது என்று சொல்றோம் ஏன்னா சிவம் எல்லாத்தையும் அறிவார் அறியாதுன்னு சொல்லிட்டா அப்போ உலகத்தை சிவன் அறியாம இருக்கிறானா உலகத்தை படைத்ததே சிவபெருமான் தான் அவர் உலகத்தை அறியாமலே இருக்கிறார் ஓராதுன்னு சொன்னா நேர் பொருள் அறியாது ஆனா இங்க அறியாதுன்னு பொருள் கொள்ளக்கூடாது அனுபவத்தை பொருட்டு அறியாது என்று பொருள் கொள்ள வேண்டும் ஆன்மாக்களுக்காக அறியும் தனக்காக அறியாது ஏன்னா அதுக்கு இந்த உலக அனுபவம் கிடையாது அவர் முன்னாடி உலகம் ஒரு பொருளா நிற்க முடியாது ஆகவே நல்ல சித்தின் முன் இந்த ஆகையால் ஒரு சொல்ல பொருத்தமான இடத்துல போட்டுக்கணுமா பார்த்துக்கோம் எந்த இடத்துல ஆகையால் போடுவீங்க வாழ நல்ல சித்தின் முன் அசித்து இன்று ஒன்றாது அதாவது நல்ல சித்தாகிய சிவபெருமான் முன்னிலையில் அசித்தாகிய உலகம் முனைத்து தோன்றாது அதுக்கப்புறம் ஆகையால் போடணும் ஆகையால் சித்து அசித்தை ஓராது ஆகையால் சித்தாகிய சிவம் அசித்தாகிய உலகத்தை என்ன செய்யாது அனுபவியா நம்ம நாம சித்த போடலாம் நாம உலகத்தை அனுபவிக்கணும் இதுவே ஒரு இடைப்பட்ட நிலை தான் நாம உலகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்காக உலகத்துக்கு வந்திருக்கோம் இல்லை இல்லையா ஆகாயமான தலையில ஓடுதுன்னா இல்லையா அதை டேக் ஆஃப் சொல்லுவாங்க மேற்கொண்டு வானத்துல பறக்கிறதுக்காக தான் அது தலையில ஓடுது தலையிலே ஓடிக்கிட்டு இருக்கிறதா தலையில ஓடல இல்லையா பஸ்ஸு காருனா அது தலையில ஓடிட்டு முடியும் வழி கிடையாது அதை போய் பார்க்கறதுனா அப்படி அதுவும் தொழில்நுட்பம் என்னெல்லாம் பண்ண போதும் இருக்கட்டும் இப்போதைக்கு உள்ள தொழில்நுட்பத்துக்கு சொல்கிறேன் பஸ்ஸு காருனா த தலையில தான் ஓடிட்டு இருக்கணும் அதில் ஒழுங்காக ஓடினாலே நிறுத்துன்னு இருக்கு ஆனா ஆகாய விமானம் தரையில வேகமா அதிவேகமா ஓடுதுன்னா அந்த ஸ்பீடை அதை பிக்கப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் ஆதாயத்தை நோக்கி அதை குழப்பத்தை ஆதாயத்துல பறக்கணும் அது மாதிரி உலக அனுபவத்தை நாம முறையான அனுபவங்களை பெற்று அதன் மூலம் பண்பட்டு அப்புறம் இந்த உலக அனுபவம் வேண்டாம்னு விட்டு சிவ அனுபவத்தை பெறணும் நமக்கே உலக அனுபவம் வந்து ஒரு நிலைமையில் பக்குவம் வந்த நிலைமையில் தேவையில்லைன்னு நம்மாலே விடப்படும் அப்படிப்பட்ட உலக அனுபவத்தையா சிவம் பெற்று இருப்பான் இல்லையா ஆகவே சித்து அசித்தை ஓராது சித்தாகிய சிவம் அசித்தாகிய உலகத்தை அனுபவியார் ஓராது என்பது இந்த அனுபவியார் சிவபெருமான் உலகத்தை அனுபவிக்க மாட்டார் தெரிஞ்சு போச்சு அப்ப யாருதான் உலகத்தை அனுபவிப்பது ஆன்மாதான் அனுபவிக்கும் நின்று இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே நின்று இவற்றை அந்த ஒரு சின்ன ஒரு போர்டு போட்டு ஹைபன் போட்டு நின்று இவற்றை இருக்காங்க ரெண்டாம் அடியில நின்று இவற்றை அப்படியே மாற்றி போக இவற்றை நின்று நின்று இவற்றை இருக்கிற இவற்றை இவற்றைனா இந்த உலக பொருள்களை இவற்றைனா என்ன உலக பொருள்களை நின்று இவற்றை அதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க இவற்றை நின்று இவற்றை அந்த ஐய வந்து ஒடுன்னு மாத்திக்கோங்க சில இடங்கள் அந்த உரு உருவுகளை மாற்றிக்கொள்ளணும் எப்படி மாத்திக்கணும் பாட்டுல நாம திருத்தம் செய்யக்கூடாது பொருள் பண்ணும்போது நம்ம மாத்திக்கணும் நின்று இவற்றை என்பதை முதல்ல எப்படி வச்சுக்கணும் இவற்றை நின்று இது முதல் மாற்றம் ரெண்டாவது மாற்றம் என்ன அந்த ஐக்கிய ஒடு இவற்றோடு நின்று இவற்றோடு நின்று இவற்றோடு நின்றுனா இந்த உலக பொருள்களோடு நின்று நின்றுனா தங்கி இருந்து உலக பொருள்களோடு தங்கி இருந்து தங்கி இருந்துன்னு சொல்றது மூலமா என்ன சொல்ற சரி நாங்க ஹோட்டலுக்கு போறோம்னு சொல்றாங்க என்ன இருக்கும் அங்கே போய் என்னால் டிவி ஓடிட்டு மேலே பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறோம் அர்த்தம் அங்கே ஹோட்டலுக்கு போகிறனால என்ன அர்த்தம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரணும்னு அர்த்தம் ஹோட்டலுக்கு போகிறோம்னு சொன்னாலே அடுத்தது சாப்பிட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி உலக பொருட்களில் ஆன்மா தங்கி இருந்துன்னு சொன்னாலே அந்த பொருட்களை அனுபவிக்கிறத புரிஞ்சுக்கணும் அதான் நின்று இவற்றைங்கிறத முதல்ல மாற்றி வச்சுக்கணும் இவற்றை நின்று அதில் இன்னொரு மாற்றம் இவற்றோடு நின்று இந்த உலக பொருளோடு நின்று உலகப் பொருளோடு நின்று அவற்றை அனுபவித்து அனுபவித்து உலகப் பொருளோடு நின்று சேர்ந்திருந்து உலகப் பொருளோடு சேர்ந்திருந்து அந்த உலகப் பொருளை அனுபவித்து அனுபவித்து அப்புறம் பக்குவப்பட்டு பக்குவப்படுத்த என்ன இந்த உலக அனுபவம் நமக்கு ஏற்றதன்று என்று அந்த ஐங்குல பற்றை விட்டு அதனால் குருவருள் பெற்று அந்த குருவருளாலே இந்த உடல் உலகங்கள் வேறு தான் வேறு என்று பகுத்து அறிவது எது என்றால் அதுவே ஆன்மா அப்படி பகுத்து அறியும் பொருளாக இருப்பதே உலகத்துக்கு பிறவிக்கு வந்தவுடனே பகுத்தறிஞ்சிடாது பிறவிக்கு வந்தவுடனே அது உலகத்தை அனுபவிக்கத்தான் தெரியும் குழந்தை பருவத்தை எடுத்து போங்கிறேன் சின்ன குழந்தை அது நாம சாப்பிடத்தக்கது எது சாப்பிட தகாதது எது என்று முதல்ல பகுத்தறியாது எதுனாலும் அது வாய்க்கு தான் கொண்டு போகும் அப்புறம் இதுதான் சாப்பிடத்தக்கது இதுதான் சாப்பிடத்தகாதது அனுபவம் மூலமா இல்லையா பெரியவர்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் அனுபவம் மூலமாகவும் புரிந்து கொண்டு அப்புறம் தக்கதை மட்டும் சாப்பிடுது அந்த மாதிரி ஆன்மாக்கள் பிறவி எடுத்து உலகத்துக்கு வரும்போதே இந்த உடம்பு வேறு நான் வேறுனு பகுத்தறிஞ்சிடாது உடம்போடு கூடி தன உடம்புன்னே நினைச்சு இந்த உலக பொருள்களை அனுபவிச்சு வரும் அனுபவித்து பலவிதமான அனுபவங்களை பெற்று பல்வேறு சமய நெறிகளை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் பெற்று சித்தாந்த நெறி வந்து சித்தாந்த ஞானம் பெற்ற பிறகு குருவர்களால இந்த உடம் உடல் கல்விகள்லாம் வேறு நான் வேறு இந்த உலக அனுபவத்தை இவ்வளவு காலம் நான் பெற்றுட்டு இருந்தேன் இந்த உலக அனுபவம் எப்ப கிடைக்கும்னா இந்த உடம்பே நாம் என்ற கருத்து இந்த கருத்தோடு இருந்தால்தான் உலக அனுபவமே கிடைக்கும் உலக இன்பமோ துன்பமோ நமக்கு எப்போ அனுபவத்துக்கு வரும் அப்படின்னா இந்த உடம்பே நாம் என்ற அந்த கருத்து பிழையான கருத்து அல்லவா பிழையான கருத்து தான் அந்த பிழையான கருத்தோடு இருக்கும்போதுதான் உலக அனுபவம் கிடைக்கும் ஆக ஒரு பிழையான கருத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த அனுபவத்தை நம்ம பெற வேண்டியது இருக்குன்னு ஒரு விழிப்புணர்வு கொண்டு இந்த அனுபவத்தை நம்ம மேலும் மேலும் இந்த அனுபவத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம உடம்புங்கிற ஒரு பிழையான கருத்து தான் நம்மகிட்ட எப்போதும் குடிகொள்ளும் என்று தெளிவடைந்து ஆனா நாமே வந்து உடம்பு வேற நாம வேறன்னு தெரிஞ்சுக்க முடியாது தியானம் செய்துதான் வந்து இந்த உடம்பு இருந்து நம்மை பிரித்து நம்மை நமக்கறிய காட்ட முடியும் அதான் கேட்கிறார் என்னை எனக்கறிய காட்டி அப்படிங்கும்போது விடை சொல்றாருப்பா நீ இவ்வளவு காலம் உடம்போடு கூடியிருந்து இந்த உலக பொருள்களையே உலகத்திலேயே தங்கி இருந்து இந்த உலகத்தையே நீ அனுபவிச்சு வந்தேன் இப்போ ஆசானாகிய நம்முடைய அருளை நீ பெற்றுட்டதனால இந்த உடல் வேறு நீ வேறுனு பகுத்தறிகிறேன் இப்படி தத்துவம் வேறு நான் வேறுன்னு பகுத்தறிகின்ற நீதான் ஆன்மா என்று சொல்லி அன்பை பகுத்தறிவது ஆன்மாவே இதை நான் சொல்லவில்லை இது எம்பெருமானுடைய ஆகவங்கள் சொல்கின்றது அந்தந்த இடத்துல அருமையா சொல்றாரு பாரு தத்துவங்களை பற்றி சொல்லும் போதும் ஆகமங்கள் சொல்கின்றனாரு ஆன்மாவை பற்றி விளக்கும் போதும் ஆகவனுக்கு என்று மறை குன்றாமல் ஓதும் குறி குன்றாமல் ஓதும்னா அதை படித்த பிறகு நமக்கு சந்தேகமே வராது என்னென்ன விளக்கம் சொல்லணுமோ அத்தனை விளக்கம் அதில் சொல்லியிருக்கு ஆகமத்தில் இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மும்மலங்களோடு கூடி என்னை நானே அறியாமல் இருக்கிறேன் சுவாமி என்னை நானே அறியும்படி எனக்கு காட்டணும் அப்படின்னு விண்ணப்பிக்கின்றார் வேண்டுகோள் வைக்கின்றார் அப்ப குருநாதர் மெய்கண்டார் எப்படி காட்டுகிறார் ஆன்மான ஒரு பொருள் உண்டுப்பா அந்த ஆன்மாதான் நீங்கிற ஆன்மான ஒரு பொருள் உண்டுங்கிறதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம் ஏன்னா உலகம்னு ஒரு பொருள் இருக்கு பிரத்யமா நமக்கு தெரியுது இந்த உலகம் யாருக்காக இருக்கு யோசிச்சு பாரு பேரறிவு கொண்ட சிவம் பூரண வியாபகம் கொண்டது அதன் முன்னால இந்த உலக பொருளா ஒரு பொருளா நிற்க முடியுமா அவர் நிறைவுக்குள்ள இந்த உலகம் அடங்கிடும் மொத்தமா அடங்கிடும் தனித்தனி பொருளா தெரியாது அதுக்குதான் தொலைவில் இருந்து பூமியை எடுத்த போட்டோவா இருக்கேன் அது பூமியே மொத்த பூமியே ஒரு புள்ளி மாதிரி தெரியுது அதுல ஒவ்வொரு பொருளும் தெரியுமா இது இந்த நாடு அது அந்த நாடு இது இந்த நாட்டில் உள்ள இந்த வீடு ஏதாவது தெரியுமா அந்த தொலைவு பற்றியே பார்க்கும்போதே தெரியாது இறைவனுடைய நிறைவு கூட பார்க்கும்போது அந்த தொலைவில் அந்த தொலைவே வந்து சனி கிரகத்துக்கும் பூமி கிரகத்துக்கும் உள்ள தொலைவு பூமியை புள்ளி மாதிரி காட்டுது அந்த தொலைவே சிவத்தினுடைய நிறைவுக்குள்ள ஒரு ஒரு புள்ளியாக கூட வராது அப்போ சிவத்தின் முன்னால் உலகத்தின் எந்த பொருளும் ஒரு பொருளாக தனித்து நிற்க முடியுமா முடியாது எனவே சித்தாகிய சிவம் ஜடமாகிய உலகத்தை அனுபவிக்காது ஜடமாகிய உலகமும் அது ஜடம் அதுக்கும் எந்த அனுபவம் இல்லை அப்ப இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற ஒரு பொருள் இருக்கணும் அந்த பொருள் தான் ஆன்மா அது உலகத்திலேயே தங்கி உலகத்தையே அந்த ஆன்மா அனுபவிச்சு அப்புறம் குருவின் அருளால தான் வேறு ஒரு உணர்ந்து இந்த உடல் உலகம் வேறு தான் வேறுனு உணர்வு அப்படிப்பட்ட ஆன்மாதான் நீ என்று சொல்லி அவர் மனவாசம் கடந்தாரை அவரே அவரை அறியும்படி நீ ஆன்மா என்று உணர்த்திவிட்டார் இவ்வாறு சிவாகமம் ஓதுகின்றது என்று சொல்லியும் காட்டிவிட்டார் மேலும் ஆன்மாவை பற்றி இன்னும் விளக்குகின்றார் என்னவென்றால் இதுவரை இது பஞ்சபூத தத்துவம் இது தன்மாதிரி தத்துவம் இதுவே ஞானேந்திரியம் இதுவே கண்ணேந்திரியம்னு ஒவ்வொரு தத்துவமா நீ படிச்சே நம்மகிட்ட இல்லையா அப்படி படிக்கின்ற நீதான் ஆன்மா இந்த தத்துவங்களை அறிந்து வருகின்ற நீதான் ஆன்மா ஏனென்றால் தத்துவங்களே தம்மை தாம் அறிய மாட்டார் கண்ணு வந்து நான் கண் நான் பார்க்கிறேன் என்ற உணர்ச்சியோடு பார்க்காது பேனா வச்சு நம்ம எழுதுறோம் பேனா வச்சு எழுதுறோம் பேனா வந்து நான் பேனா நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அதுல அறியுமா அறியாது ஏன்னா அது எழுதுவது எழுதுவதற்கு ஒரு கருவியே அவ்வளவுதான் அது மாதிரி கண்ணும் பார்ப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு கருவி அதான் உண்மை ஒரு கண்ணாடி போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க கண்ணாடி போட்டுட்டு அதன் வழியா பார்க்கிறோம்னா அங்க அந்த முக்கு கண்ணாடியா பார்க்கிறது இல்லை இந்த முக்கு கண்ணாடி வழியே கண்ணு தான் பார்க்கிறது இது எந்த அளவு உண்மையோ அதே அளவு உண்மை கண்ணும் தானே பார்க்கவில்லை எப்படி மூக்கு கண்ணாடி வழியே கண் பார்க்கதோ அதுபோல கண் வழியே ஆன்மா பார்க்கின்றது கண்ணுக்கு மூக்கு கண்ணாடி ஒரு துணை கருவினா ஆன்மாவுக்கு கண்ணு கருவி என்ன முக்கண்ணாடி கண்ணாடி போட்டு வேணா கலந்து வச்சுக்கலாம் கண்ணு எப்போ கண்ணை விட்டு எப்பவும் ஆன்மா பிரியாம இருக்கும் இல்லையா ஆகவே இந்த தத்துவங்களில் எந்த தத்துவமோ நான் இன்ன தத்துவம் நான் இன்ன வேலையை செய்கிறேன் என்று ஒரு தத்துவத்துக்கும் தெரியாது ஏன்னா தத்துவங்கள் எல்லாம் இடம் ஆனா ஆன்மாவின் அறிவு விளக்கத்துக்கு உதவக்கூடியவை உதவக்கூடியவை பேனாவாக எழுதுறோம் பேனாவுக்கு நான் பேனா எழுதுறேன்னு தெரியாது என்ன விஷயம் எழுதப்படுதுன்னு தெரியாது இல்லையா நான் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கும் என் பேனாவுக்கும் தான் தெரியும் யாரும் சொல்ல மாட்டான் இதுக்கும் அதிக மொழிய பேனாவுக்கும் தெரியாது ஏன்னா அது கருவி அது மாதிரி தான் கண்ணும் நான் கண் நான் பார்க்கிறேன் நான் செவி நான் கேட்கிறேன் நான் மனம் நான் வந்து சங்கற்பங்கள் செய்கிறேன் நான் புத்தி நான் நிச்சயிக்கின்றேன் நான் காலம் நான் மூன்றாக பாகுபட்டு எல்லை பலம் எல்லாம் விளைவிக்கின்றேன் இது எந்த தத்துவமோ தான் இன்ன தத்துவம் என்றோ தான் இன்ன வேலையை செய்கின்றோம் என்றோ அறியாது அப்போ இது கால தத்துவம் இது நேரி தத்துவம் இது வினைப்பட நிச்சயத்து நிறுத்தும் அது கலை அது நம்ம கிரியாசக்தியை தூண்டும் வித்தை நம்ம ஞான சக்தியை தூண்டும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு தத்துவத்தை பற்றியும் அறிந்து வருவது எது அது ஆன்மா தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா தத்துவங்கள் முப்பத்தாறும் தம்மை தான் என்று அறியா தான் இன்ன தத்துவம் என்றோ தான் இன்ன பணியை செய்கிறேன் என்றோ அறிய மாட்டான் எத்தன்மை எண்ணில் இயம்புக்கு தத்துவங்கள்லாம் நுட்பமான பொருள்கள் இல்லையா அப்ப இவற்றை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு எத்தன்மை எண்ணில் இயம்புக்கு சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தான் சுத்தமாம் ஆறு சுவைனார் ஏன்னா ஒரு சுவையில இன்னொரு சுவை கலக்காம ஒவ்வொரு சுவையும் தனித்தனியா இருக்கு இல்லையா எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டா அப்புறம் ஒரு நோயும் தெரியாம இருக்கு அதனால தனித்தனியா அந்த சுவை இருக்குது ஆறு சுவை பிரமாண ஆறு சுவை அறியாவே தம்மைத்தான் இப்ப இனிப்புங்கிற சுவை வந்து நான் இனிப்புங்கிற சுவை நான் நல்லா இனிச்சிருப்பேன் அப்படின்னு அந்த சுவை அறியுமா அறியாது நான் கசப்பாக இருப்பேன் கசப்பு அறியுமா அறியாது அருமையான எடுத்துக்காட்டு பாருங்க இப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னதுக்கு ஒரு விசேஷமான காரணம் இருக்க வேண்டும் அதான் அப்புறம் சொல்றது என்ன அதுக்கப்புறம் அது மாதிரி குடிப்பு நான் குடிப்பு சுவை நான் இந்த மாதிரி குடிப்பா இருப்பேன் குடிப்பு சுவை அறியுமா அறியாது அதுதான் சொல்ற ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தான் ஆறு சுவையில எந்த சுவையும் தன்னை தான் என்று அறியாது நான் இன்ன சுவை என்று எந்த சுவையும் அறியாது ஆறு ஆறு தத்துவ ஆறு கோயில் சொன்னார் அது ஆறு ஆறு இருக்கும் இது ஓராறு சுவை ஆறாறு முப்பத்தாறு ஓராறு ஆறு ஓராறு சுவை சொன்னார் எந்த சுவையும் தான் என்ன சுவைன்னு அறியாது ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தான் ஊரில் அவை இவை ஓல்கொள் ஊரில் சொல்லும் இடத்து ஊரும் இடத்து அவை அவைனா ஆறாறு தத்துவம் அந்த ஆறாறு தத்துவங்களும் இவை ஓல் இவைனா ஆறு சுவை இல்லையா அந்த தத்துவங்கள் இந்த சுவை போன்ற சுவைகள் போன்றவை தான் எப்படி சுவைகளுக்கு நான் என்ன சுவைன்னு எந்த சுவைக்கும் தெரியாதோ அது போலத்தான் முப்பத்தாறு தத்துவங்கள் ஒரு தத்துவத்திற்கும் நான் என்ன தத்துவம்னு தெரியாது அப்ப இந்த ஆன்மா உண்மையை எப்படி கொண்டு வரார் இது இன்ன தத்துவம் இது இன்ன பணியை செய்கிறது என்றும் அறி என்று அறியும் பொருள் எதுவோ அதுவே ஆன்மா அதுதான் அந்த படகு சொல்றாங்க சரி ஆறு சுவையில எந்த சுவைக்கும் நான் என்ன சுவைன்னு தெரியாது அப்படிப்பட்ட அந்த சுவை கொண்ட பொருள்கள் எல்லாம் இலையில பரிமாறப்பட்டுறாங்க இப்ப யாரு இது இனிப்பு சுவை பாயாசம் இருக்கு இது இனிப்பு சுவை வத்த குழம்பு இருக்கு இது காரமா இருக்குது கார சுவை இது உழைப்பு சுவை பாகற்காய் இருக்குது கசப்பு சுவை இல்லையா இப்படியெல்லாம் அந்த சுவையை அறிந்து சொல்லக்கூடியது யாரு ஒரு சாப்பிடுகின்றவன் ஒருவன் வந்துதான் என்ன செய்யணும் இந்த ஆறு சுவைகளுக்கும் வேறாக இருக்கின்ற இந்த ஆறு சுவையை ஒரு சுவையாக இல்லாமல் ஆறு சுவைக்கும் வேறாக இருக்கின்ற ஒருவன் தான் வந்து என்ன செய்யணும் ஒவ்வொன்னா சாப்பிட்டு இது இன்னும் சுவைன்னு சொல்லணும் அவன் தான் இது இன்ன சுவைன்னு அறிவான் எந்த சுவையும் தன்னை இன்ன சுவைன்னு அறியாது அவன் தான் அறிவான் அதான் சொன்னார் ஆறு சுவையும் அருந்தி ஆறு சுவையும் അതിൻ്റെ അപ്പൊ ആറ് സൂര്യൻ ചേരണമെന്ന് അർത്ഥം അപ്പക്കുണം ஆறு சுவையும் സൂര്യം சொல்லிட்டார் ചുഴിക്കാറുണ്ട് ஆறு சுவையும் அருந்தி அவை தம்மை வேறொருவன் கூறியிடும் மேன்மை போல் வேறொருவன் வேறொருவன் முதல்ல போக வேறொருவன் ஆறு சுவையும் அருந்தி அவை நம்மை கூறியிடும் மேன்மை போல் இது என்ன சுவை அது அந்த இது இனிப்பு இது கசப்பு இது பொடிப்புன்னு சொல்றாங்க இல்லையா வேறொருவன் ஆட போயும் அழுதி ஏன் வேறொருவன் சொன்னாரே கவனமாக எடுக்கணும் வேறொருவன்னா யாருக்காக பரிமாறணும் பரிமாறணும் வேறொருத்த வந்து சாப்பிட்டுட்டாங்க கூடாது அப்படி பொருள் வேறொருவன் அந்த ஆறு சுவைகளில் ஒன்றாக இல்லாத வேறொருவன் அப்படி பொருள் ஆனா வேறொருவன் ஆறு சுவைக்கும் வேறாக இருக்கின்ற ஒருவன் அருந்தி அவை தம்மை அருந்தி அந்த ஆறு சுவைகளையும் அருந்தி கூலியிடம் மேன்மை போல் இது என்ன சுவை இது என்ன சுவைன்னு அறிந்து கூறுகின்றார் அந்த சுவைகள் தம்மை அறியாமல் இருக்கின்றன அந்த சுவைக்கின்ற வேறொருவன் அதை அறிந்து கூறுகின்றார் அப்படிப்பட்ட தன்மை போல அப்படிப்பட்ட தன்மை போலத்தான் ஆறாரும் ஒன்றொன்றா நாடி முப்பத்தாறு தத்துவங்களையும் ஒவ்வொன்றாக அறிந்து இது ஞானாசிரியன் திருவழியை சேர்கின்ற நிலையில அறியப்படுவது இப்போ நாம நம்ம ஞானாசிரியர் எழுத திருத்தலத்திற்கு வந்து அங்கு ஞானாசிரியருடைய அந்த குருமூர்க்கத்தை அவர் ஞானாசிரியரே அங்க இருக்கின்ற திருவுருவம் வேறு ஞானாசிரியர் நினைக்காம இல்லையா அந்த ஞானாசிரியின் வழி வந்த அந்த வைகண்ட சந்தானத்தில் வந்த வைகண்டான் போல் விஞ்ஞான பானுவாகி சொல்லக்கூடிய அந்த நமச்சிவாயமூர்த்திகளுடைய வழிவழி மரபிலே வைகண்ட சந்தானத்தில் வந்தவர்கள் நமச்சிவாயமூர்த்திகள் அந்த மூர்த்திகளின் வழிவழி மரபிலே இருபத்தி நான்காவது அருள்பீடத்திலே எழுந்தொண்டிருக்கின்ற அந்த குருமகா சரிதானுடைய குருவருடாலே அந்த குருவருடைய மிகவும் ஈடுபாடு கொண்ட நம்முடைய மதுரை சொக்கருக்குடி அடியார்களுடைய பெரும்பேச்சியாலே நம்முடைய குருமாசனத்தின் குருவர்கள் விளக்கமாக இங்கே தங்கியிருந்து அரும்படிகள் ஆற்றி வருகின்ற நம்முடைய ஸ்ரீமத் அபரான் சுவாமிகள் அவர்களுடைய செயல்பாடுகளினாலே இங்க நாமெல்லாம் இருந்து இது இன்ன தத்துவம் இது இன்ன செயல் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம் உண்மை விளக்கம் மூலமா பார்த்துட்டு வரோம் இல்லையா நமக்கு சிவபெருமான் இந்த பிறவியிலோ அல்லது எந்த பிறவியிலோ ஞானாசிரியராக எழுந்தொழி வருவார் அப்போ அவர் ஒவ்வொரு தத்துவமாக நமக்கு உணர்த்துவார் அனுபவத்திலே உணர்த்துவார் அப்போ அந்த தத்துவங்களின் அறிவோம் தத்துவங்களை அறிவோம் அவற்றின் செயல்பாடுகளை அறிவோம் அதுதான் தத்துவ ரூபம் என்று நேற்று சொல்கிறேன் அந்த தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அந்த அனுபவத்தை பெறும்போது அந்த ஆன்மா தான் இது இன்னத்துவம் இது இல்லையா இது தத்துவம் இது காலத்துவம் இது நீதித்துவம் ஆன்மதத்துவம் கீழே இருந்து பூதங்கள்ல இருந்து அப்புறம் மேல வந்து பிரகதி வந்து வித்யாதத்துவம் வந்து சிவதத்துவங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் சுவாமி காட்டுவார் எந்த தத்துவமும் தன்னை தான் என்று அறியாது ஆனால் குருவருடால் ஆன்மாதான் ஒவ்வொரு தத்துவமா பகுத்தறியும் எனவே ஒன்றும் ஆறாரும் ஒன்றொன்றான ஆறு என்பது முப்பத்தாறு தத்துவங்கள் முதல் பாடல்ல ஆறு ஆறு தத்துவம் ஏதுன்னாரு இந்த ஆறு ஆறுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் ஆறு ஆறுன்னு சொன்னாலே அது முப்பத்தாறு தத்துவம் கிடைக்கும் இல்லையா ஐ பொறிகள்னு சொல்லுவாங்க அல்லது ஐவர் அப்படின்னு ஒரு வறுமையை சொல்லுவாங்க சில பாடல்கள் ஐந்துன்னு மட்டும் சொல்லுவாங்க ஐந்துன்னா ஏதோ ஒரு அது ஒரு நம்பர் தானே அப்படின்னா அது பயிராக ஐந்தாக இருக்கக்கூடிய இந்திரியங்களை குறிக்கும் இந்த ஆகுவேர் என்ன சொல்லுவாங்க எண்ணல் அளவை ஆகுபெயர் இது என்ன ஆகுபெயர் எண்ணல் அளவை ஆகுபெயர் அந்த நம்பர் மட்டும் சொல்லிடுவாங்க அப்ப அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த பொருள் நாம புரிஞ்சுக்கணும் முப்பத்தாறு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க பாரு ஆறாறு மட்டும் சொல்றாங்க அப்ப ஆறாறு கட்டுவாங்க ஆறாறும் ஒன்றொன்றா நாடு நகரினால சொல்லுவாங்க மாலாசை போக ஓயாதனாலும் மா மாயா விகார வழியே செல் மாறு ஆசை கோபம் இந்த மூணையும் மூணையும் நான் வந்து மூணும் ஓயாம இருக்குது என்னிடம் என்று சொல்கின்றார் மால் என்றால் மயக்கம் ஆசைன்னா விருப்பம் காமம் என்பார்கள் கோபம்னா வெகுளி காமம் வெகுளி மயக்கம் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா அதைத்தான் வேற வார்த்தைகளை சொன்னார் மால் ஆசை கோபம் ஓயாது மூணும் ஓயாமல் மால் ஆசை கோபம் ஓயாது என்னாலும் மாயா விகார வழியே சார் இந்த மாயாகாரிய உலக வழியிலே சென்று கொண்டிருக்கிறேன் இறைநாட்டம் இல்லாமல் மாயா விகார வழியே செல் மாபாவி காளி தானேனும் நாக மாதா பிதாவும் விட்டியே நாளாய் நாள் போய் விடாதே ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாய் என்பார் எனக்கு ஞானோபதேசம் அருள வேண்டும் எந்த இடத்துல அருளணும் ஆறாறு மீதில் ஆறாருக்கும் அப்பான்பர் ஆறாறு நாங்கள் சொன்னது எது முப்பத்தாறு முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் மேல எனக்கு ஞானோபதேசம் அருளணுங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் எனக்கு முப்பத்தாறு தத்துவங்களையும் உணர்த்தி அவற்றையெல்லாம் கடந்து நான் வருமாறு என்னை உயர்த்தி அந்த நிலையில சிவமாகிய உன்னோடு என்னை சேர்க்கிறேன் ஞான உபதேசம் பண்ணி சிவத்தை அருள் தரணும் முப்பத்தாறு தத்துவங்களுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கும் போது ஞானம் பெற முடியாது முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து வருமாறு என்ன அழைத்து வரணும் வழி தெரியாத குழந்தை பெற்றோர்கள் தான் கையை பிடிச்சி இந்த வழியை கடந்து போகுமாறு அழைத்து வருவார் மாதிரி தத்துவங்களை நான் விட்டோம்னா எனக்கு கேவலமாகிய அறியாமை தான் வரும் ஆகவே இந்த தத்துவங்களை உன் அருளால் நான் கடந்து அந்த நாதத்துக்கும் அப்பால் இருக்கின்ற நாதாந்த பறவையை அடைந்து அங்கு உன் ஞான உபதேசத்தை பெறணும்னு அற்புதமா சொல்றாரு அந்த இடத்துல தத்துவங்களை எப்படி சொல்றாரு முப்பத்தாறு தத்துவங்களை ஆறாறு என்று சொல்கிறார் ஆறாறு மீதில் இது விராலிமலை திருப்புகள் மாராசை கோபம் தொடங்குகின்ற விராலிமலை திருப்புகள் எல்லாம் எதுக்கு சொல்லி வச்சிருந்தா அந்த பாட்டை முழுசா பார்த்தா இன்னும் பல அருமையான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக சொல்லியிருக்கேன் அது ஆடி மறை முப்பத்தாறு இருக்கவங்கள ஆறாறுன்னு அதுலையும் சொல்லியிருக்குது இங்கேயும் சொல்லியிருக்குது ஆறாறும் ஒன்றொன்றான ஆடி முப்பத்தாறு தத்துவங்களையும் இது நிலம் இது நீர் இது நெருப்பு இது சத்தம் இது பரிசம் இது ரசம் ரூபம் இது அந்த கரணம் இது வந்து பிரகிருதி இது வித்யா தத்துவம் ஒவ்வொன்றாக நாடி உணர்ந்து அந்த தத்துவங்களை பற்றி அறிவை பெற்று அதில் அதில் முற்று அறிவாய் அந்த தத்துவங்களோட சேர்ந்து அதன் மயமாகவே இருந்து இவ்வளவு காலம் நாம அதை உலகத்தை அனுபவித்து வந்தோம் என்று உன்னை பற்றி நீ அறிந்து கொள்வாய் எப்படி அந்த சுவைகள் தம்மை இந்த சுவைன்னு அறிய மாட்டாவோ அந்த சுவைக்கு வேறாக இருக்கின்ற ஒருவன் தான் அந்த சுவையை சாப்பிட்டு இன்னும் சுவைன்னு சொல்லணும் அது மாதிரி எந்த தத்துவமும் தன்னை அறியாது குருவருடால் ஒவ்வொரு தத்துவத்தையும் அறிந்து இந்த தத்துவங்களுடன் சேர்ந்து நான் இதுவரைக்கும் உலக வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன் அப்படி வாழ்ந்து வந்த நான் தான் ஆன்மா சொல்லி அப்படி வாழ்ந்து வந்த நான் தத்துவம் அல்ல நான் அறிவு பொருள் ஆன்மா என்று நீ அறிந்து கொள்வாயாக என இந்த பாடத்திலே சொல்கின்றார் இந்த மூன்று திருப்பாடல்கள் மூலமாக பரமவாசம் கிடந்தவருக்கு அவரை அவரையே அறிந்து கொள்ளும்படி காட்டினார் நாம வந்து ஒரு செய்தியாகவே இதை அறிந்து கொண்டிருக்கின்றோம் பணவாசம் கிடந்தாருக்கு இது அனுபவமாகவே கிடைத்து பணவாசம் அனுபவமாகவே சிவஞான போத திரவு என்று ஒரு நூல் வகுப்பு இல்லாத நேரத்திலையும் மெய்கண்டாலையும் அமாவாசம் நடந்தாருன்னா திருத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமஸ்கார குருவர்கள் அமைப்பு என்னன்னா வரக்கூடிய மே மாசம் பன்னெண்டாம் தேதி மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பொறுப்பூதை சித்திரை ஆயுதிய நன்னாள் அது அவர்கள் அவதாரம் பண்ணிய திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி மூவருக்கு நடக்கும் அவர்களுக்கு அங்கு ஒரு திருக்கோயில் உள்ளது அவர்கள் உறவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் நடக்கும் அவர்கள் வருகை புரிந்துள்ள கோவை மாவ கோவை மாநகரத்திலே உள்ள பேரூர் என்ற தரத்திலும் அங்கு நம்ம ஆதீன கிளம்பட உள்ளது அங்கே அந்த குரு பூஜை நடக்கும் அந்த சுவாமிகள் சிவஞான சுவாமிகள் நீண்ட காலம் தங்கி இருந்து சிவஞான மாபாடியம் காஞ்சி புராணம் போன்ற பெரிய பெரிய நூல்களை எல்லாம் எழுதினார்கள் அந்த தலம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு நம்ம பிள்ளையார் பாளையத்தில் நம்முடைய அதிகம் கிடைமடம் உள்ளது அங்கும் குரு பூஜை நடக்கும் அந்த சிவஞான சுவாமிகள் முத்தி அடைந்த திருவாவூர்துறை தலத்தில் தலைமை நடக்கும் அப்போ அந்த சிவஞான சுவாமிகள் குரு பூஜை விழா மலராக சிவஞான போத திறவு என்ற நூல் வெளியிடப்பட இருக்கின்றது இது முன்னர் நீண்ட காலத்துக்கு முன்னால் இப்ப இருபத்தி நான்காவது குருமகா செஞ்சான் அவருடைய அருளாட்சி இருபத்தி ரெண்டாவது குருமகா செஞ்சானுடைய அருளாட்சியிலே அருளாட்சி போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அப்போது ஆதீன புலவராக இருந்தவர்கள் காஞ்சிபுரம் வித்வான் வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் அவர்கள் தமிழ் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழிகளிலும் நல்ல புறமை வாய்ந்தவர்கள் சைவ சித்தாந்த கட்டுரைகளை ஆங்கிலத்திலும் எழுதுவதிலே வல்லமை பெற்றவர்கள் அது அவர்களுடைய ஒரு தனிச்சிறப்பு வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் சிவஞான போத திறவு நூலை எழுதினார்கள் இந்த நூலை அவர்கள் எப்படி எழுதியிருக்கின்றார் என்றால் மெய்கண்டார் மனவாசகம் கடந்தாருக்கு ஒவ்வொரு சூத்திரமாக உபதேசிப்பது உபதேசிப்பது போலவே எழுதியிருக்கின்றார் இந்த திருவெண்ணை நல்லூரிலே சிந்தனையும் இந்த கடற்கரை எங்கேயுமே போகாமல் பார்த்து இந்த திருவெண்ணை நல்லூர்ல பிள்ளையார் சன்னதியில மைகண்டார் சிறந்தவர்கள் இருக்கின்றார் அவரிடம் மனவாக்கம் கிடந்தார் வந்து சீடராக சேர்கின்றார் உபதேசம் தருகின்றார் அப்போ ஒவ்வொரு சூத்திரமாக அவர் எழுதி மனவாக்கம் கடந்தாருக்கு போதிக்கின்றார் அந்த முறையில தான் அந்த நூல் இருக்கு தான் நீங்க ஐயாவோட தூக்கத்தை கூட நான் இடையூறு பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் வைக்க போட்டு ஏன்னா அது பித்தரை ஆயுதத்தை வெளிவர வேண்டும் அந்த நூல் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா அப்படி இங்க திருவெண்ணிலூர்ல வைகண்டா இருந்து சிவஞான போதம் சொல்லும் போது மனவாசங்கடனார் வந்து கேட்கிறார் இந்த உண்மை விளக்க ஆசிரியர் அவருக்கு ஒவ்வொரு சுத்திரமா சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுத்திரம் அவர் வந்து கேட்டுட்டே இருக்கிறார் சூத்திரங்களை கேட்க கேட்டு அவரோட தம்பிடுறார் முதல்ல போயிட்டுதான் நூலாசிரியோட கற்பனை தான் இதுதான் சுவையா இருக்குது முதல்ல கேட்டு கேட்டு மரணம் வர அப்புறம் ஆசிரியருடைய தங்கி இதுதான் தான் சிவம்னு உணர்ந்து அவரோட தங்கிடுறார் அது போல பல பக்குவான்மாக்களும் வருகின்றார்கள் எல்லாருக்கும் சுமையான போதத்தை உபதேசிக்கின்றார் அந்த மாதிரி ஒரு கலை மாதிரி சுவாரஸ்யமா அறிவிக்கிறார் அதில் நம்ம சித்தாந்த விஷயங்களை எல்லாம் நல்லா அறிவிக்கிறார் என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா ஓரிடங்கள் வாக்கியங்களை வாக்கியங்களெல்லாம் குறிப்பிட்டு மனமாசகர் தான் சொல்றேன் நான் இந்த ஓரிடத வாக்கியங்கள்லாம் நான் கேட்டுக்கிறேன் ஆனா அவற்றின் உண்மை பொருள் சிவனான போத சூத்திரத்தை கேட்டபோது தான் எனக்கு புரியுது வேதத்தினுடைய உண்மை பொருள் சைவ சித்தாந்தம் தான் என்று சொல்கின்ற ஒரு எதிர்ப்பது எழுதியிருப்பது ஊருக்கு ஒரு தனி சிறப்பு இது மே மாதம் பன்னெண்டாம் தேதி அடியன் குறிப்பிட்டது போல இத்தனை தளங்களிலும் வெளிவர இருக்கின்றது என்பதை ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இருபத்தி மூன்றாவது பாடலிலே மீண்டும் விண்ணப்பித்தான் மும்முனங்களோடும் வேறுபடாமல் இருக்கின்ற அடியேனை உணர் அடியனை அடியே உணர்த்தி விட வேண்டும் என்றால் அதை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று பாடல்களாலே நாம் ஒவ்வொருவரும் ஆன்மா என்று உணரும்படி ஆசிரியர் மெய்கண்டார் உணர்த்தியது அப்போ அந்த நம் நாம் ஆன்மானு உணர முடியாதபடி நம்மை மும்மலங்கள் மறைத்துள்ளன ஞானாசுடைய உபதேசம் அந்த மும்மல ஆதிக்கத்தை ஒடுக்கி நம்ம ஆன்மானு நம்ம உணரும்படி செய்கின்றன அந்த ஞானாசிரியர் வேறு சிவம் வேறு அல்ல அந்த திருமூல தேவனாயினார் அருமையாக சொல்றாங்க ஏன்னா அந்த சித்தாந்த சாதனை எல்லாம் படிச்சுட்டு திருமந்திரத்தை படிக்கும் போதுதான் நமக்கு திருமந்திரத்துடைய மேன்மையே தெரியும் நந்தி என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு நாமம் அந்த நாமத்தால பெருமான அடிக்கடி திருமூலர் குறிப்பிடுவார் ஒரு பாடலை சொல்கின்றார் என்னவென்றால் நான் அறிவு வடிவான பொருள் என்றே எனக்கு தெரியல நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் இந்த உடம்பே நான் நினைச்சுதான் இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்தேன் ஆனா அந்த உடம்போ ஜடமானது நானும் அறிகின்றேன் அனுபவிக்கின்றேன் அப்ப அறிவுமயமான நான் எப்படி ஜடப்பொருளாக்கி இந்த உடம்பா இருக்க முடியும் இந்த உடம்பு ஜடப்பொருள் யாருக்காவது சந்தேகம் உண்டா சந்தேகம் தான் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் புரட்ட வேண்டாம் நவீன மருத்துவ விஞ்ஞானத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தா போதும் என்ன அப்படின்னா ஒரு எலும்பு முடிவு ஏற்பட்டது சரி பண்ண முடியல ஒரு இணைப்பு தேவைப்படுது அப்ப என்ன பண்றோம் ஒரு பிளேட்டை வைத்து இணைப்பு கொடுத்துட்டாங்க வைத்து இணைத்துட்டாங்க இதயத்தின் செயல்பாடு கொஞ்சம் குறைஞ்சிட்டு அந்த செயல்பாட்டை நல்லா செம்மையாக்கணும் என்ன பண்றோம் பேஸ் மேக்கர் கருவி பாருங்க அந்த பிளேட்டோ அல்லது பேஸ் மேக்கரோ அறிவுள்ள பொருளாகுமா பொருள்கள் தானே அப்போ உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஒன்று செயல்பாடு குறைந்தால் இந்த மாதிரி வெளியே உள்ள ஜடப்பொருட்களை எதையாவது எடுத்து கொடுக்க முடியாது எதை பொறுத்தனா அது செம்மையா வேலை செய்யும் போது அந்த புலமை வேணும் நல்ல புலமை தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை எடுத்து பொருத்தி மீண்டும் வேலை செய்ய வைக்கின்றார் இந்த நாம சிந்திக்க வேண்டியது என்னன்னா அப்படி வேற ஒரு ஜடப்பொருளை வெளியிலிருந்து எடுத்து உடம்புக்குள்ள கொடுக்கணுமே அப்ப ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தது ஒரு ஜடப்பொருளா இருந்தாதானே இல்லையா இன்னொரு ஜடப்பொருளை அதுக்கு நம்ம பிரதியிட முடியும் ஒரு விளையாட்டு எடுத்துப்போம் கிரிக்கெட் விளையாட்டு எடுத்துக்கோங்க அதுல ஒரு வீரர் காயப்பட்டுட்டார் அவருக்கு பதிலாக இன்னொருவரை அனுப்பிவிட்டார் சப்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க இல்லையா யாரு வாலிபால் வீரனையா போங்க அவரும் அந்த விளையாட்டுல நல்லா பயிற்சி பெற்ற அவரோட ஒத்த தன்மை உள்ளவர் தான் அனுப்புவாங்க அத மாதிரி இங்க ஒரு ஜட பொருளை எடுத்து உடல் உள்ளுறுப்பிலே உடல் உள்ளுறுப்புகளோடு அந்த ஜட பொருளை இணைத்து உடலின் செயல்பாட்டை நாம செம்மைப்படுத்தணும்னா அப்ப ஏற்கனவே நம்ம உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் ஜடமாக இருக்கின்றபடினாலதான் வெளியே இருந்து ஒரு ஜட பொருளை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியுது இல்லையா அப்ப இந்த மருத்துவ விஞ்ஞான வளர்ச்சியே என்ன காட்டுகின்றது என்றால் நம்முடைய உடல் ஜடம்தான் சந்தேகத்துக்கு இடமின்றி ஜடம்தான் நாம நாம அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்க அப்பமே நாம உணர்வுடைய பொருள் அறிவுடைய பொருள்கிறது தெளிவாயிட்டு ஆனா அறிவுடைய பொருளாகிய நாம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் இந்த ஜடமாகிய உடம்பையே நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா மற்ற விஷயங்களே எவ்வளவு தெளிவா நான் என்னங்க தான் சொல்றேன் இந்த மாதிரி நூலை சிந்திக்கும் போதுதான் ஆன்மாங்கிற ஒரு சிந்தனை வருது அப்படிய மற்றபடி அடுத்தால உலகியல்ல கலந்துட்டா இல்லையா போயிட்டு வந்தேன் நான் என்ன எப்படி பருத்தல் இதெல்லாம் உடம்பின் செயல் நான் என்ன நினைக்கிறேன் ஏன் மேலே நான் விட்டேன் நான் பருத்து விட்டேன் என்று சொன்னால் தன்னை உடம்பு என்று பாவித்தாதான் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னாலே மற்ற விஷயங்கள்ல தெளிவாகிறோம் ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு ரூம்ல உட்கார சொல்றாங்க உட்காடுறோம் அங்க மல்லிகை பூவின் மனம் வருதுன்னு வைங்க நறுமணம் வருகிறது மல்லிகை மனம் வருது அப்படின்னு பாக்குறோம் ஆனா பூவே கணக்கு தெரியல அந்த ரூம்ல என்ன லைட் இருக்கு ஃபேன் இருக்கு டிவி இருக்கு நாற்காலி பெஞ்சு இப்படிலாம் பர்னிச்சர் இருக்கு பூவகாரம் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஓ மளிகை பூவனும் காணும் அப்போ இங்கே இருக்க இந்த ஃபேனோ டிவியோ ஏதோ தான் இப்படி மனம் வீசுது அப்படின்னு நினைப்போமா இதுக்கெல்லாம் அந்த மனம் வீசும் இயல்பு கிடையாது இந்த பொருட்களின் தன்மை வேறு மல்லிகை பூ தான் இந்த மாதிரி மனம் வீசும் மல்லிகை பூ இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு புலனா காட்டாலும் இந்த ரூமுக்குள்ளதான் இங்கேயோ இருக்கு என்று தானே நினைப்போம் அப்படின்னு நினைச்சாதான் அது தெளிவான அறிவு அதுபோல இந்த உடம்பு இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஜடம் என்பது நிச்சயமாகிவிட்டது இப்படிப்பட்ட இந்த உடம்புல அறிவு விளங்கிக்கிட்டு இருக்குது அறிவு விளங்கிக்கிட்டு இருக்குது அப்போ இதுல எந்த உறுப்புக்கு அறிவுங்கிற குணம் இருக்க முடியும் கண் அறிவுடையதா இருக்குமோ மூளை மூளை சொல்றாங்க அறிவு இருக்காங்க கேட்கிற மாதிரி மூளை இருக்கான்னு கேட்கிறாங்க அறிவு உள்ளவன் நல்ல மூளை உள்ளவன் அப்ப அறிவுங்கிறது மூளைக்கு தான் இருக்குமோ மூளையும் ஒரு உள்ளுறுப்பு அதுவும் இந்த தான் அறிவு வெளிப்படுவதற்கு அது ஒரு முக்கியமான கருவி அதை சார்ந்து அறிவு வெளிப்படுகிறது வேணா சொல்லலாம் அதுவும் இந்த எழுவகை தாதுக்களால் ஆனது தானே மூளையிலையும் நரம்பு கதை போன்ற பொருளால் ஆனது தானே மூளையும் நரம்பு தசைக்கு அறிவு கிடையாதுன்னா அவற்றால் ஆனால் எந்த உள்ளுறுப்புக்கும் அறிவு கிடையாது ஜடம் தானே அப்போ மல்லிகைப்பூ மனத்தை மட்டும் அந்த உள்ள உள்ள மற்ற பொருளுக்கெல்லாம் அந்த மனம் தகுதி கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல பூ இருக்குது எங்க நமக்கு தெரியலே ஒழிய அந்த பூ தான் மனவீசுன்னு தெளிவா சொல்ற மாதிரி இந்த உடம்புல உள்ள வெளி உறுப்புகளாக இருக்கட்டும் உள்ளுறுப்புகளாக இருக்கட்டும் இவை ஒவ்வொன்றும் ஜடம் எனவே இந்த அறிவுங்கிற பண்பு இப்ப இருக்கு இந்த உடம்புல இருக்கு ஆனா உடம்புல உள்ள எந்த உறுப்புக்கும் அந்த அறிவுங்கிற பண்பு இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ இந்த அறிவுங்கிற பண்பை கொண்ட ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு புலனாகாமலேயே இந்த உடம்புக்குள்ள இருக்குது இன்ப துன்பத்தை எல்லாம் அனுபவிப்பது அந்த அறிவுள்ள பொருள் தான் ஜனப்பொருள் என்ன இன்ப துன்பத்தை அனுபவிப்போம் குழந்தைக்கு தெரியாது குழந்தைக்கு பெஞ்சு இருக்குதுன்னா உடனே தாய் அந்த பெஞ்சை ஒரு அடி அடிச்சு எப்படி நீ இடிக்கலாம் அது குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அடிச்சா அதை நம்புமா அது நமக்கு அறிவுறுத்தணும் அதுக்கு அறிவே கிடையாது அதை போய் அடிக்கிறேன் இல்லையா அத மாதிரி அது அணு எதுக்காக சொல்றோம்னா அனுபவம் என்பது எது கொண்டு அறிவு பொருளுக்கு தான் அனுபவம் உண்டு அப்ப அதை அடுத்து என்ன பிரயோஜனம் அதுக்கு அனுபவம் கிடைக்காது அது அறிவுண்டே அப்ப இந்த உடம்புல உள்ள அறிவுள்ள பொருள் தான் இந்த உடம்புல இருந்துக்கிட்டு இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறது எனவே இந்த உடம்பில் இருக்கின்ற உயிர் தான் அறிவுள்ள பொருள் அந்த உயிர் தான் நாம உயிராகிய நாம தான் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம் உடம்பு அல்ல என்ற செய்திகள்லாம் நமக்கு ரொம்ப அவசியமான செய்திகள் அப்போ நான் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த உடம்புல தங்கி இருந்துக்கிட்டு இந்த உடம்பே நானும் நினைச்சேன் ஆனா இந்த உடம்பு எப்படிப்பட்ட பொருளா இருக்குது ஜட பொருளா இருக்குது உடம்பு எப்படிப்பட்ட பொருளா இருக்குது ஜட பொருளா இருக்குது ஆனா நான் வந்து இந்த உடம்பு தான் நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்ப நான் என்ன அறியவில்லை நான் அறிவுமயமான பொருள் என்று நான் அறியவில்லை திருமூலர் சொல்றேன் நான் அறிவுமயமான பொருள் என்று நான் அறியவில்லை ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா நான் தான் நானும் நினைச்சேன் இந்த உடம்பு தான் ஜடப்பொருளாச்சே இப்போ நான் ஜடமாகிய உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் அறிவுமயமான பொருள்னு நினைக்கிறேன் இந்த உடம்பை அறிவுள்ளதுன்னு நினைக்கிறேன் உடம்புக்கு அறிவு இருக்கு அப்படின்னு பிழையாக நினைச்சிருந்தேன் உடம்புக்கு அறிவு இருக்கு நான் தான் அந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உண்மை என்ன உடம்புக்கு அறிவு இல்லை அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி நந்தியாகிய சிவபெருமான் தான் வந்து அப்பா இந்த ஜடமாகிய உடம்பு இல்லை இந்த உடம்புல வெளிப்படுற அறிவு இந்த உடம்பு கூடியது அல்ல அந்த ரூம்ல வெளிப்பட்ட மனம் அந்த ரூம்ல உள்ள வேற எந்த கூடியது அல்ல அது பூ என்கிற ஒரு பொருளுக்கு தான் உரியது நம்ம எடுத்துக்காட்ட பார்க்கலாம் அது மாதிரி இந்த உடம்புல வெளிப்படுற அறிவு இந்த உடம்புல உள்ள எந்த உறுப்புக்கும் சொந்தமானது அல்ல இந்த உடம்புல வெளிப்படுற அறிவு இந்த உடம்பில் தங்கி இருக்கின்ற உயிர் என்ற பொருளுக்கு சொந்தமானது அந்த உயிர் எங்க தேடி பார்த்தாலும் தெரியலையே இந்த பொறிகரணங்களுக்கு அது புறப்படாது பொறிகரணங்களுக்கு பொருள் தான் புறப்படும் உயிரும் அறிவு பொருள் அதை போய் எப்படி பொறிகரணங்களால் பெற முடியும் வழிபாட்டை செம்மையாக செய்தார் அந்த பெருமானே குருவாக எழுந்தொழி வந்து தம்முடைய குருவர்களாலே உயிராகிய நம்மை நமக்கு காட்டுவார் அதனாலதான் நான் அறிவு வடிவுன்னு எனக்கு யாரு சொல்லிக் கொடுத்தா நந்தியே சொல்லிக் கொடுத்தாங்க சிவபெருமானே வந்து காட்டுறான் பார்ப்பா நீ அறிவு போதும் அவனுடைய சிவஞானத்தை சிவஞான கண்ணை வழங்கி அந்த சிவஞான கண் மூலமாக என்னை கண்டேன் அப்போ அதுவரை எனக்கு நான் நானே தெரியாம இருந்தேன் எனக்கு நானே புறப்படாமல் இருந்தேன் அந்த சிவஞான கண் மூலம் பார்க்கும்போது நான் அறிவு பொருள் ஆன்மான்னு எனக்கு தெரிந்து விட்டதுங்கிறார் அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி நான் அறிவு வடிவு என்று நந்தி அருள் செய்து விட்டான் அதுக்கப்புறம் என்ன நான் ஆன்மான்னு நல்லா உணர்ந்துட்டு இருக்கிறேன் அவன் அருளால் உணர்கின்றேன் அறிவு வடிவென்று அருளால் அறிந்தே தந்தையின் அருளால் சிவபிரானின் அருளால் நான் அறிவு வடிவான பொருள் என்று அறிந்து அறிவு வடிவென்று அறிந்திருந்தேனே கடைசியில அறிவு வடிவென்று அறிந்திருந்தேனே தனியா சொல்றாரு அப்படின்னா மறுபடியும் நான் உடம்புங்கிற அந்த பொய்யான அறிவுக்கு போகாமல் நான் ஆன்மாங்கிற அந்த மெய்யுணர்வுல நினைத்து இருந்தேன் நந்தியின் நல்லா இதை நான் நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்றார் மேலும் திருமூலர் சொல்கின்றார் நம்ம கேட்கும் ஐயா நாம ஆன்மானு உணர வேண்டியது ரொம்ப அவசியமா உலகத்துல வாழ்கின்றோம் விலங்குகளுக்கெல்லாம் கிடைக்காத அனுபவம் செடிகுடிகளுக்கெல்லாம் கிடைக்காத அனுபவம் நமக்கு கிடைக்குது விஞ்ஞான வளர்ச்சியினால எத்தனையோ அனுபவங்கள் கிடைக்குது வாழ்ந்த வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சோமா எல்லாத்தையும் ஒரு அனுபவ பாசமா இருந்தோமா பிடிச்சவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் இங்கே பார்க்க தான் இல்லையா இந்த மாதிரி உபதேசங்கள் நிறைய வருது இருக்கிறது கொஞ்சம் காலம் என்ன நல்லா அனுபவிச்சு எல்லாத்தையும் நல்ல விதமா அனுபவி பழகிட்டு போய் சேர வேண்டியதான் வேற என்ன இருக்கு நமக்கு நோக்கம் என்று நம்ம சிந்தனையை பூந்துகிறார்கள் ஆகவே திருமூல சொல்லிட்டார் ஏதோ வாழ்ந்தோமா உலக எல்லாம் அனுபவிச்சோமா போனோமான்னு இருந்தா என்ன நாம ஆன்மான்னு உணர வேண்டியது அவசியம் தானான்னு திருமூலத்தை கேட்ட சொல்றாரு என்ன சொல்றேன்னாப்பா நம்மளுடைய துன்பத்துக்கே காரணம் நாம் நம்மை ஆன்மா என்று உணராமல் இருப்பதுதான் இந்த திருமூலர் சொல்கின்றார் அப்ப எவ்வளவு பெரிய விஷயமான உண்மை விடத்துல கேட்கப்பட்ட இந்த வினா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க திருமந்திரம் மூலமா தான் நமக்கு தெரியுது நான் ஏதுன்னு கேட்டாரே ஒரு வினா கேட்டார மனவாசம் கிடந்தா நம்ம ஆன்மான்னு நம்ம அறிய வேண்டியது எவ்வளவு அவசியம் நம்ம துன்பம்லாம் தீரணுமா வேண்டாமான்னு கேட்டான் யாருதான் வேண்டாம்னு சொல்லுவா அவசியம் இருக்கணும் துன்பம்லாம் தீரணும் மேற்கொண்டு எந்த துன்பம் வராமலும் இருக்கும் அதான் எல்லாருடைய பிரார்த்தனை அப்ப திருமூலர் சொல்ற எல்லா கேட்டுக்கும் மூல காரணம் எது தெரியுமா ஆன்மா தன்னை ஆன்மான்னு அறியாமல் இருப்பதுதான் அறிஞ்சுட்டா தனக்கு எந்த கேடும் இல்லை தன்னை அறிய தனக்கு ஒரு தேடில்லை தன்னை அறிய தனக்கு ஒரு தேடில்லை அப்ப கேட்டுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்றீங்க தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை ஆன்மான அறியாதனால்தான் கெடுகின்றான் கெடுகின்றான் இறக்கின்றான் தன்னை ஆன்மான அறிந்தால் இறக்க மாட்டான் என்று திருமூலர் உத்தரவாதம் வருகின்றான் எப்படி தன்னை ஆன்மான அந்த உணர்ச்சியில நிலைச்சு தன்னையே அச்சிக்க இருந்தானே என்றான் அந்த பெருமானையே அவன் வழிபட்டு கொண்டு பார்த்து உயிர் அப்பதான் அந்த உயிருக்கு தான் உயிருக்கு தெரியும் ஆகவே இந்த பாடல்கள் திருமந்திர பாடல்கள் எல்லாம் திருமந்திரம் மூவாயிரம் பாடல்கள் மூவாயிரத்தையும் நாம வரிசையா சிந்திக்க முடியுமா எங்கெல்லாம் நம்ம என்ன சாஸ்திரம் சிந்தித்தாலும் அந்தந்த உரிய இடங்கள்ல திருமந்திரத்தோட உள்ள அருமையான செய்திகளை தான் நம்ம இணைத்து சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த ஆன்ம விளக்கம் பற்றி சுவாமிகள் சொன்னார்கள் உபாயனிட்டை என்பான்னு ஒரு நூல் சொன்னார்கள் அந்த நூலிலும் சில சிந்தனைகள் செய்வோம் அதிலும் நாம ஆன்மான்னு உணரணும் என்பதற்காக மைய கருத்தா வச்சிருக்கிறார் நாம ஆன்மாங்க தெளிவு நமக்கு இருக்கணும் என்பதுதான் உபாயனிட்டை என்பான் நூலினுடைய சாராம்சம் அந்த அந்த நூலை இயற்றியவர்கள் யார் என்றால் நம்முடைய திருவாவூரை ஆதீனத்தின் மூன்றாவது குருமகா சன்னிதானமாக இருந்தது மூன்றாவது குருமகா சன்னிதானம் ஆனா ஒரு முதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளின் நேரடிச் சீடர் நேரடிச் சீடர் ஒரு முதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளினுடைய குருவர்களை எப்படி மனவாசகம் கடந்தார் மெய்கண்டாருக்கு நேரடி சீடரோ ஆறு மாதிரி ஒரு முதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளை நேரடி சீடராகிய அப்பலமான தேசிக சுவாமிகள் அவர்கள் பத்து நூல்கள் அருள் செய்துள்ளார்கள் அவற்றில் ஒன்றுதான் உபாயனிட்டே சுவாமி சின்ன நூல்தான் அதுல மையக்கருத்து நாம ஆன்மா என்ற உணர்வை நமக்கு உலகத்துல ஏன்னா பல விதமான அனுபவங்கள் வரும் அந்த அனுபவங்களிலே போய்ந்து அந்த அனுபவம் மயமாகவே ஆயிருவோம் நீயான சுக துக்கம்னு சொன்னார் சுகமாகவும் துக்கமாகவும் அந்த மயமாயிருவோம் அப்படி ஆகிவிடாமல் நாம ஆன்மாங்கிற உணர்வோடு எப்பவுமே இருக்கிறோம் இருந்தா சிவன் சிவைய அந்த சிவபெருமான திருவடிச்சுட்டு நமக்கு கண்டிப்பா இருப்போம் ஆன்மாவின் இயல்பை உணர்ந்துட்டா சிவத்தை தான் நினைப்போம் இல்லையா தன்னை அறிந்த பின்னர் தலைவன் மேல் அன்பது தலைவன் மேல் பற்றது பின்னும் ஒரு பற்றும் உண்டோ பேசாய் பராபரமே அவர்கள் தன்னை உணர்ந்த பிறகு தலைவன் மேலதான் பற்று வருமா ஒழிய வேறு பற்று வருமா பராபரமே என்று தாய்மான பாடல்கள் கேட்டுட்டார்கள் தன்னை உணர்ந்தவின் தலைவன் மேல் அல்லது பின்னும் ஒரு பற்றும் உண்டோ பேசாய் பராபரம் என்ற ஆகவே சிவபெருமானை உணரணும்னு ஒன்று சொன்னோம் நாம யாருங்கிற தெளிவு வந்தாலும் நம்ம சிவபான நினைப்போம் நாம ஆன்மாங்கிற தெளிவு வரணும் இதுதான் முதல் படி அதற்கான விளக்கத்தை அருமையாக சொன்னார்கள் இதற்கு நன்றி போட்டிருக்கின்ற இருபத்தி ஏழாவது திருப்பாடல் இருபத்தி ஏழாவது திருப்பாடலே நான் ஆன்மா என்று நானே தெளிவாக அறிந்து கொள்ளும்படி நீங்கள் விளக்கி உதவினீர்கள் உடைய குன்றாத அருளாலே அடியனுடைய ஆன்ம சொரூபத்தை விளக்கி அருளினீர்கள் எப்படி சுவைகள் தம்மை தாம் என்று அறிய மாட்டாவோ அதுபோல தத்துவங்களும் தம்மை தாம் என்று அறிய மாட்டார் சுவையை ஆறு சுவையும் ஒருவன் அறிந்து இன்ன சுவை இன்ன சுவைன்னு சொல்ற மாதிரி முப்பத்தாறு தத்துவங்களையும் சார்ந்து இது இது இன்ன தத்துவம்னு அறிகின்ற அறிவு பொருளாக நான் இருக்கிறேன் அந்த அறிவு பொருளாகிய நான் ஆன்மா என்று எனக்கு நன்றாக காட்டிவிட்டீர்கள் அதற்கு தங்கள் திருவடிகளுக்கு ஓடான ஓடி நன்றிகள் என்று சமர்ப்பிக்கின்றார் குன்றா அருளாலே போரிடியில் என் வடிவு என் வடிவுனா ஆன்மாவாகிய என்னுடைய இயல்பு வடிவம்னா இந்த இடத்துல உருவம் அல்ல இயல்புன்னு நம்ம குன்றா அருள் முந்தைய ஒரு பாடல மாறா அருள் என்றார் இங்கு குன்றா அருள் உடையாத அருள் குன்றா அருளாலே போரினீர் என்படி அடியனுடைய இயல்பை ஆண்மை இயல்பை கூறினீர்கள் ஒன்றாக நும்முருவம் போதியே அழிவில்லாத உம்முடைய இயல்பையை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏன்னா எட்டு வினாக்கள் உள்ள பாடலை பார்த்தோம்னா நான் ஏதுக்கு அடுத்த வினா நீ ஏது அங்க நீ ஏதுன்னு கேட்ட மாதிரி இங்கேயும் உன் இயல்பை சொல்ல வேண்டும் கேட்க சிவத்தின் இயல்பை சொல்ல வேண்டும்னு கேட்கணும் இவர் தெரிந்து கொள்ள விரும்புவது இங்க சிவபெருமானினுடைய இயல்பை ஆனா அப்படி படற்கையில பேசல இல்லையா இந்த தேசிகர் தான் சிவபெருமான் அன்று கல்லாளின் கீழிருந்து நால்வருக்கு உபதேசித்த அந்த தென்முக பெருமானே இன்று மெய்கண்டாராக திருவடிவம் கொண்டு நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று மனவாசகம் கடந்தார் உருவத்தில் விசுவாசம் பெறுகின்றார் ஆகவே அந்த கல்லாரில் திகழ்ந்த பெருமான் தான் இன்று வந்திருக்கின்றார் என்று உனக்கு உங்கள் இயல்பினை தெரிவித்தருள வேண்டும் ஒன்றாத நம்முருவம் அழிவில்லாத உன் இயல்பை தெரிவித்தருள வேண்டும் ஒன்றாத நம்முருவம் போதியீர் போதித்து அருளுங்கள் போதியீர்னா என்ன போதித்து அருளுங்கள் குறைவில்லா அழிவில்லாத உங்களுடைய இயல்பை போதித்து அருளுங்கள் உடனே அவர் போதிப்பதை சொல்லிவிட்டார் போதியன்னு சொன்ன உடனே குருநாதருடைய வாக்கு வந்து நின்ற அருக்கன் வருது பார்த்தீங்களா அது மைகண்டாருடைய வாக்கு நின்ற அருக்கன் வந்தது மைகண்டாருடைய வாக்கு ஆக நேரம் பதினொன்று நெருங்கிவிட்டது இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றன ஆகையினாலே தேநீர் இடைவேளைக்கு வழிவிட்டு அதை தொடர்ந்து நாம் செஞ்சுக்கலாம் Thank you.